திருச்சிற்றம்பலம் திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் பரபக்கம் காப்பு ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாயை தரு தருக்கோட்டம் பிறகி தழே தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உரு கோட்டன் பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருக்கோட்டம் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே மங்கள வாழ்த்து சிவபெருமான் ஆதிநடு மிலாளவில் ஜோதி அருள் ஞான மூர்த்தியாய கிளம் என்ற மாதினயம் ஒரு பாக தடக்கிவானோர் மகுட சூழாமணியாய் வையம் போற்ற பாதிமதி அணிபவள சடைகள் தாழ படரொளியம் படரொளியம்பலத்தாடும் பரனார்பாத தாதுமலி தாமரைகள் சிரத்தே வைத்து தளராத பேரன்பு வளரா நிற்பான் சக்தி ஈசனருள் இச்சையறிவியற்றல் இன்பம் லயமோடு போகமதிகாரமாகி தேசருவம் அருவுருவம் உருவமாகி தேவியுமாய் தேசமொடு செல்வமாகி பேசறிய உயிரையெல்லாம் பெற்று நோக்கி பெரும்போகம் அவை அழித்து பிறப்பினையும் ஒழித்திட்டு ஆசகலும் அடியருள தப்பனுடையினிருக்கும் அன்னையருட்பாத மலர் சென்னி வைப்பாம் விநாயகர் இயம்பு நூலிருந்தமிழின் செய்யூளாற்றால் இடையூறு தீர்ந்தினிது முடிய வேண்டேன் தயங்கு பேரொளியாகி எங்கும் நின்ற தலைவனார் மலை மாது தன்னோடாடி பயந்த நாற்றோள் முக்கண் இருபாத பரியதொரு நீள்கோட்டு பெரிய பண்டே கயந்தன் அடி கலங்கள் நயந்து போற்றி கருத்தலிற இருத்தி மிக காதல் செய்வாம் சுப்பிரமணியர் அருமறையாகமங்கம் மருங்கலை நூல் தெரிந்த அகத்தியனு கோத்துரைக்கும் அருட்குருவாம் குருளை திருமனை முனிவர் முனி தேவர்கள் தந்தேவன் சிவன் அருள் சேர்த்திருமதலை நிலையோர் தெய்வம் பெருமறையோர் கழல் வீரர் வீரன் கையில் பூநீர் கொண்டோபாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகையருளி கதி வழங்கும் கந்தன் கழலினைகள் என் சிரத்தில் கருத்தில் வைப்பாம் மெய்கண்ட தேவநாயனார் பண்டை மறை வண்டரற்று பசுந்தேன் ஞானம் பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார பண்டையிரு தய கமல முனைகளெல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் பொழில் சுடை சூழ் வெண்ணை மேவு மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் அவை அடக்கம் மாலையன் மாமரை அறியாதி மார்க்கம் வையகதாகமம் வேதம் மற்றும் உள்ள நூலையெல்லாம் உணர்ந்திறைவன் கழலே நோக்கு நோன்மை அருந்தவர் முன் யான் நுவலுருமாறு வேலையுலாவும் திரைகள் வீசி ஏறி வேறேழோ ஒன்றாகி நின்ற போது சாலவுமான் குளப்படியேர் தங்கி நின்ற சலமதுதான் நேர் என்னும் தன்மை தாலோ நீடு புகழ் உலகு தனில் மைந்தர் மாதர் நீயமோடு தாம் பயந்த புதல்வர் வாயில் மொழி மழலையொடு குழறி ஒன்று குறிப்பரிதாயிடினும குறிப்பரிதாயிடினு மிக குலவே போற்றி மாடு நமக்கிது வென்று கொண்டு வாழ்வர் அதுபோல மன்னு தமிழ் புலமையோரென் பாடுகவி குற்றங்கள் நூல் பாராட்டா நிற்பரருட்பரிசினாலே நூற்சிறப்பு சுத்தவடி இயல்பாக உடைய ஜோதி சொல்லிய ஆகமங்களெல்லாம் சூழ் சொல்லிய ஆகமங்களெல்லாம் சூழப்போயும் ஒத்துமுடியும் கூட ஓரிடத்தே ஒரு பதிக்க பல நெறிகள் உளவானால் போல் பித்தர் குணம் அது போல ஒரு கால் உண்டாய் பின்னொரு கால் அறிவின்றி பேதையோராய் கத்திடமான் மாக்களுரை கட்டிற்பார்த்தோர் கட்டிற்பட்டோர் கனகவரை குறித்து போய் கடற்கே வீழ்வார் நூற்கதிகாரியும் நூல் வழியும் பெயரும் போதமிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே இவர் கன்றி கதிபார் செல்ல ஏது நெறி எனும் அவர்கட்கரிய முன்னாள் நந்தி தனக்கியம்ப நந்தி கோதிலருள் சனற்குமாரர்க்கு கூற குவலயத்தின் அவ்வழி கொண்டு தீதகல யமக்கள்ளித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே நூற்கருத்து இறைவனையும் இறைவனால் இயம்பு நூலும் பொருள் பொருளியல்பும் வேண்டும் செய்தே முறைமைகளும் பெத்தமுடு முக்தி எல்லாம் மூதுலகில் எமக்கி என்ற முயற்சியாலே சிறையுலவும் புனல் நிலவி தோன்றும் பெய்தேர் செய்கை போலுண்டாய பொய்கொள் மார்க பலவும் கடாவிடையால் சொல்லி போக்கி துகழ்தீர இந்நூலில் சொல்ல கேற்ப ஒண்ணு உலகாயதன் மதம் இந்திர புரோகிதன் இயம்பும் ஒரு நூலின் தந்திரமெனதறிவீனோடருளிலாமல் சந்தனை புயத்து மண மாலைகள் தயங்க உந்தியுலகத்திலுலகயதன்னுரைப்பான் இண்டளவை காட்சி மன மாதியிருமூன்றாய் வேண்டும் அனுமான மோதலான பல வேண்ட புண்ட பொருள் பூதமவை கடின சீதம் தீண்டறிய வெம்மை செல்ல சலனத்தினோடு சேர்வே சாற்று பெயரானவை தலம் புனல் கனர்பின் காற்றுமெனலாம் இவை கலந்த குணமோதின் நாற்றமிரதம்பூரூபம் நல் ஸ்பரிஷமாகும் போற்றுமிவை நீத்த இயல்பாமிவை போணர்பே ஒத்துரு புணர்ச்சியின் உருக்கள் பலவாகும் வைத்துரு கடாதி பல மண்ணின் வருமா போல் புத்தி குணம் நற்போரே புலன்களிவையெல்லாம் இத்தின் வரும் நீரினில் எழுங்குமிழி போத்தே பூதமதினொன்று பிரிய புல நீரங்கும் நீதியினில் நிற்பன நடப்பனவுமோர் போல் ஓதும் வகையாகி உரு காரியம் போலந்தால் ஆதியவையாமீதனை அறிவதறிவாமே இப்படி இன்றி கண்மம் உயிரிரை வேறுண்டென்று செப்பிடம் அவர்க்கு மன்னோர் செய்திடம் குற்றமென்னோ ஒப்பிலா மலடி பெற்ற மகனொரு முயற்கொம்பேரே தப்பிலாகாஷ பூவை பரித்தமை சாற்றினாரே செய்திடும் கர்மம் எல்லாம் செய்தவர் தம்மை பற்றி எய்திடமென்னில் இங்கே மாய்ந்திடம் ஏய்வதெங்கன் மெய்தரு ஸ்தூலம் கெட்டு சூக்மமாய் மேவும் என்னில் ஐயனே தீபம் போனால் அதனொழியாவதுண்டோ மாய்ந்து பின் வயலேலிட்டவை தழை பள்ளிக்குமா போல் எய்ந்திடம் கர்ம மென்னில் இட்டிட திசையும் மேனி ஓய்ந்து வந்தவரை உண்ண பண்ணோ சோறு தரத்தால் வாய்ந்திடம் மலம்ப ஏற்றேர் கொண்டிடம் வழக்கு வைத்தாய் உருவமும் உணர்வும் செய்தீம் ஒத்திரா கர்மம் என்னென் மறுவுகை விரல்கள் தம்மின் வளர்வுடன் குறைவுண்டாகே வருவதிங்கென்ன கர்மம் செய்து முன்மதியேலாதாய் பெருகுபூதங்கள் தம்மின் மிகு குறை பெற்றியாமே இன்பொடு துன்பமெல்லாம் எய்துவ கண்மென்னில் நன்புனல் சந்தனாதி நணுகவும் மணுக ஒண்ணான் மின்பொலி அழலினோடு மேவுவ நன்மை தீமை என் செய்தது எம்பிடாய் நீர் இவையெல்லாம் இயல்பதாமே காயத்தின் குணமதன்றி கண்டதான் மா உண்டாயின் மாயத்திற் சொல்லிடாதே மனமுதல்லாரீனக்கும் நேயத்ததாக வேண்டோ அன்றியே நிகழ்த்தும் உண்மை தேயத்தின் முயற்கொம்பெல்லை செப்புவார் செய்தியாமே அருவமே இறைவனாகில் அறிவின்ற காயமாகும் உருவமே என்னில் பூதன் கூட்டத்தில் ஒருவனாகும் மறுவிய இரண்டும் கூடி நிற்பவனின் நின் மண்மேல் இருவிசம்பொரு கல்லேந்தி நிற்குமோ பூதத்தே அன்னமாகி அன்னத்தாலுடலும் புத்தி பேதித்து மனமும் ஆகி பிரிந்தவை திறந்த என்று வேதத்தே உரைக்க என்னோ மேதினியோர்களெல்லாம் கேதத்தை வீழ்ந்து வேறு நெறியல கேட்குமாரே போகத்தை மண்ணீர் கண்டு விட்டு போய் விண்ணேர் கொள்ள மோகத்தராகியல்லல் முயன்றுழல் மூடரெல்லாம் தாகத்தில் தண்ணீர் கண்டுவிட்டு போய் தண்ணீர் கேட்டு சோகித்து உன்ன எண்ணி துயருருவார்கள் அந்தோ வாழவே வல்லை வாமீ வலக்கைதான் என்னோ ஏற்கு தோழனி உன்னை ஒப்பார் சொல்லிடீடில்லை கண்டாய் கோழைமானுடர் தீதென்னோ கொலைகளவாதி கொண்டே சூழும்வார் குழலால் மொய்ப்ப சுடரென தோன்றினாமே ஈசனாரயனார் மாலோடிந்திரன் தெரிவை மார்பால் பேசுனா வகைகளெல்லாம் செய்தன்றோ பெரியோரானார் ஆசையால் அவர் போல் நாமும் ஆகவே வேண்டுமாயின் வாசமார் குழலாரோடும் வல்லபா கூடி வாழ்மின் தையலாரூடலாட தாமவரோடும் கூடியே செய்ய தாமரையை வென்ற சீரடி செம்பஞ்சூட்டே மெய்யலாம் பாதம் சூடும் வேடத்தார் மெய்யேற்கூடார் மையல் மானுடர் பொய் மார்க வேடத்தை மாய்கின்றாரே வாசமார் குழலார் தங்கள் மணியல் குள் தடத்தே மூழ்கே நேசமார் குமுத செவ்வாய் அமுதினை நிறைய உண்டு தேசுலாமணிமென் தோள்மேல் சேர்ந்து வீற்றிருந்திடாதே மாசுலா மனத்தோரெல்லாம் மறுமை கொண்டொழிவர் மன்னோ மதிநிலா நுதலாரோடு மணிநிலா முன்றிலேரே முதிர்நிலா எரிப்ப செவ்வாய் இளநிலாமுகிழ்பமொய்த்த பதிநிலா வடங்கொள் கொங்கை கண்கள் மார்பகல மூழ்கம் புது நிலாவிய நன்போகம் விடுவர் புன் சமயத்தோரே ஊடுவதுணர்வதுற்ற கலவி மங்கையறை உள்கே வாடுவதடியில் வீழ்ந்து வருந்துவதருந்தவம்பின் கூடுவதுணர்வு கெட்டு குணமெலாம் வேட்க ஏயாய் நீடுவதின்ப எத்திலின்றார்கள் முக்தர் வீட்டினை உளதென்றோடி மெலிவதிங்கென்னை வீட காட்டினோர் கண்டோர் கேட்டோர் கரியவை உண்டேல் காட்டீர் நாட்டினில் அரசனானை கிசையவே நடந்த நாளோ ஈட்டிய பொருள் கொண்டிங்கே இன்ப துளி செய்திடீரே சித்தியார் பரபக்கம் உலகாயதன் மதமறுதலை உள்ளதாவது கண்டதென்றுரை கொண்டதென்னுலகத்து நீ பிள்ளையாய் வளர்கின்ற நாளுனை பெற்ற தாயோடு தந்தையை கள்ளமே பூரி காலனாருயருண்ணகின்றோரு காளையாய் மெல்லவேயுள்ளர் என்று கொண்டு விரும்புமாறு விளம்பிடே இடித்து மின்னி இருண்டு மேகம் எழுந்த போதிது பெய்யுமென்று அடுத்ததும் மகில் சந்த முந்தி அலைத்து வார்பூனலாறு கொண்டு எடுத்து வந்திட மால்வரை கண் இருந்து கொண்டல் சோரிந்ததென்று முடித்ததும் இவை காட்சி என்ற நம்மானமென்று மொழிந்திட காண்டலோ அனுமா மானமாவதும் காட்சி முன்னதும் காட்சியேல் பூண்டபூதம் உடம்பினுள் எழபோதம் என் கொடு கண்டனை மாண்டவாயின் மனங்கொள் ஞானம் உணர்ந்தோ மனுமானமென்று இண்டு இடுபூத்தமியைந்த திவுடல் என்பதென் பிரமணமே பழுதில்லாமரை கண்ட நூல் பழுதின்றியுண்டது மேல் மொழிவர் ஜோதிட முன்னியின் அது முடியும் என்பது முன்னமே அழிவிலாதது கண்டனம் அவை அன்றியும் சில அகமங்களின் எழுதியோர்படி என்று கொண்டிர நீதியேடுப்பதும் என்னிடே பூதமானவை நித்தமென்று புகன்றதென்னை உருக்களாய் ஆதலோடழிவாகுமாதலென்னாக்குவோர் அவர் வேண்டிடம் காதலோடு கடாதி மண் கொண்டியற்றுவோருளர் கண்டனம் சீத நீரிலெழுந்த கோப்புள் நிகழ்ந்த மாறுத செய்கையே நீரில் வந்தெழு கொப்புள் நீரது வாயெழும் நிகழ்பூதமும் ஓரின் வாயேழா அவை பூதமாகி பூதித்திடம் தேரின் நூறடை காய்ச்செறிந்தவை சேர வேறு சிவபெழும் பாரி நீர் பிரியாது பூந்தி பழி புடம்பு கிடக்கவே நேர்வகின் வந்த போது சிவப்பெனும் குணம் ஒன்றுமே வேறு வேறு புலன்குணங்கள் உடற்கண் வந்து விளைந்ததென் நூறு காயடை கூடும் வேறொருவன்றனாலென்ன நோக்கி நீ தெருபூத செயற்கும் வேண்டும் ஒருத்தன் என்று தெளிந்திடே ஆனை பொறி உண்டினே திரை அச்சம்மை தூணமதியாய் ஊனில் வந்திடே முன்பிலாதவை என்றுரைக்கின்னுலுதை போல் வானில் வந்திடும் மாதராணலியாகி மானுடரதியாய் யோ யோனி பன்மையுமின்று பூத்தம் ஓரும் புணர்ச்சியோர் தன்மையே ஐந்து நான் குரு நான்குரு ஒன்ற தாய் ஊடலங்களின் வந்திடா உணர்விந்திரியங்களம் வண்ண பன்மையும் இன்மையாம் புந்தியோடியவன போக குணங்கள் பூத புணர்ச்சிதான் தந்திடாதிவை பேதமாயிட வந்தவாவினை தந்தவ அறிவு பூத்தமதென்னில் வேறு புறத்தறிந்தமை கண்டிலம் செறிவு தானுடலத்தேனில் சவ மான போதுடல் தேருமோ குறிகொள்ளாதுடல் வாயுவானது கூடிடமையின் எண்ணின் நீ பிரிதராதுயிர் நிற்க ஞானம் உறக்கமென் பிறவாததே அறிவுடர் குணமென்னில்லானயதாதியந்தமேரும் பதா உருவுடர் பெரிதானவற்றில் ஒதித்திடும் பெரிதாகவே சிறிவுடர் செறி ஞானமும் சிறிதாகிடும் பரிணாமமும் பெருமுடர் சிறிதாவதன் பெரிதாவதன் சில பேசிடே போதமும் மெலிவாகியும் மலிபூதமானவை குடலில் பேதமோடு பெருத்துடர்கள் சிறுத்த என்றிடின் ஓதுடர் பெரிதானவும் சிறிதாகிடா சிறிதானவும் நீதியேர்பெரிதாயிடா மோனம் உள்ள தன்மை இடுமே இயல்பு காணிவை காணிவையனில் வேறிசை பெண்ணோடா நீர் தன்மையாம் செயல்கொள்ளா செய்தி காரணமாக வந்து ஜனிப்பதென் இயல்பதாமுடல் பூத காரியமாவதும் இலையாகுமாள் மயலதாம் வினையாலோரோ தன் பகத்த தன்மையின் வந்ததே காரணம் அவை என்றதென்னை கட்டாதி போல் நிகழ்காரியம் நேரணைந்து சமைந்து நின்றிடம் என்பதும் அது நேர்கிலோ போரணைந்திடம் ஒன்றோடொன்று பொருந்துமாகில் வருந்தியோ நிரணைந்தொரு தீயினின்றது கண்டதாயின் நிகழ்த்திடே பூதமேவு புணர்ச்சியே பூரி காய காரணமாகுமேல் காதல்லானோடு பெண்ணும் மேவு புணர்ச்சி காரணமாவதென் ஆதியே உலகத்தில்லானோடு பெண்ணுமாயணை காரியம் நாதநாயகியோடு நாயகியோடு நயந்த காரணமென்பரே கந்தம் வெம்மை கலந்திடும் பூனல் கண்மம் என் செய்ததென்றனை சந்தனோ தழல் சார நீரீர தன்மையோற்றிடமாறதோர் தந்த கண்மம் இரண்டணைந்து தரும் சுகத்தோடு துக்கமும் சிந்தியாயழு ஜீவனூற்றிடம் வேறிடர் கிளை தேரிடே இன்பம் எய்தி இருந்து நீ வினை இல்லை இங்கியல் பென்றிடில் துன்பம் எய்திடுவானின் மற்றது சொல்லிடாய் சொல்ல வல்லையேல் முன்பு செய்திடோ கர்மமென்றறி கர்மமும் மோதல் வண்ணறிந்து அன்பினாலுருவிக்கும் பயன் ஆங்கமை போடனாதியே அநாதியேலமை வென்ற நின்மலமாயை கர்மமனோ ஜீவன் அநாதி கர்மமணுக்கள் செய்ய அறிந்து கர்மம் உடற்செய்யா அநாதிகாரியமாமுடர்கள் அச்சேத்தனம் மனையா அறிந்து அநாதியாதியமைக்க வேண்டும் அமைப்பினோடும் அநாதியே காணநாகரணங்களுக்குயிர் கண்டிடாமையின் தின்றலின் காணுமோகடங்கண்ட கண்ணினை கண்டு நேர்ப்பதும் கண்ணதே காணோனாதூயிர்தானும் ஏப்படி கண்டிடும் கரணங்களை காணோனா கரணங்களு கோயர் உண்மையாவது கண்டிடே அங்கியானது தானும் ஒன்றை அணைந்து நின்ற நிகழ்ந்திடோ பங்கியாதுயிர்த்தானும் ஏப்படி பற்றியல்லது நின்றிட எங்கு மார்த்தகிலத்தையுண்டெழுதிபமான தெரிந்திடோ அங்கதாம்புடல் நின்று கர்மம அருந்தியாருயிராவதே அறிவு தானுடலத்தின் வேறது வாயிறந்து பிறந்திடின் அறிவு முன்புளதிங்கு வந்ததும் அறிந்திடாமயதின்றெனின் அறிவை யோகனவஸ்து நீனவஸ்தை அன்ற தரந்திருந்து அறியும் மௌவரி ஓமய கரிவாதலால் அறியாது காண் இறந்திடும் அறிவே பிறந்திடும் என்பதிங்கு நில் உறங்கிடும் பொழுதின்றி நின்றுணர்விங்கு தீத்திடமாறதோர் பிறந்த இவ்வுடல் போக வேருடல் பின்பு வந்தமை பேசிடின் மறந்திடும் கணவத்தின் வேருடல் வந்தவாறு மதித்திடே கரணம் வாயுவிட தடங்க அடங்கி வந்தெழு காரியம் மரணமான விடத்து மற்றவை மாய்ந்து பின்பு வரும் செயல் கிரணமார்கலை கெட்டுதீப்ப இறப்பினோட பிறப்பையோ தரணியோர்கள் மதி குறை பருயிர்க்கும் படி சாற்றிடே பூதமானவை காரியங்கள் போலிந்து மண்ணி அழிந்திடோ ஆதலாலோரு நாதன் இங்குளன் என்றறிந்த கொளையனே வேதமானகடாதி மண்ணினில் வந்தவாறு பிடித்திடில் கோதில்லாத கூலாலனால் வரிசைகை என்று கூறிப்பரே வேதநாரண நாரணம் மரியாவிழு பொருள் பேதைய பேதை பால் தூதனாயிரு கால் நடந்திட தோழன் வண்மை செய்தொண்டனுக்கு ஆதலாலடியார்களே கேளியானடி கமலங்கள் நீ காதலாளனையிடன் வேண்டின இம்மையே தரும் கண்டிடே பொன்னு பொன்குலாவு கலன்கள் மலம்பு கேர்க்கை பொருந்திட மின்குல்லாமிடையார்கள் தாமுலகத்தின் வேட்கை விடும் பொருள் புன்புலால் மலமுத்திராதி போஷிந்த நாறு புலைக்கலம் என் கோலாமிவர் மேல் வீழுந்த தேவற்றின் என் பெற எண்ணியே தோலிர தமிரைச்சி மேதையெலம்புமச்சை சுவேதம் நீராலெடு தமுடை குரம்பை அழுக்கினோடு புழு கொழாம் நூலோழு கிட கொழையீரல் நுரைக்கு மூத்திர பாத்திரம் சேலடர்த்தற்கண்ணார்கள் என்பது தேர்மல திரள் திண்ணமே ஆசையூற்றுழல் சுகரங்கள சுத்தமே வியளைந்து தின் ஏ சுகீத்தனவாயிடும் சுகம் ஏழையோடூரும் இன்பம் நீ மாசத்தொழிர் நித்த சோத வளர்ந்தரோ சுகபாரிகாள் ஈசனு கடிமை திறத்தினிசைந்து நாம் பெரும் இன்பமே குரோதமே குணமாயிருந்தவர் சாந்தி நன்மை கூறிக்கொள்ளார் ராகமேயணைவார்களாசை அறுத்த இன்பமறிந்திட பராவு தேவர் பராவு தூய பராபரநடி பற்று நீ விராவு மெய்யில் விடாத இன்பம் விளைத்திடும் இது மெய்மையே காமமாதி குணங்களை சுகமென்று கொண்டனை காதலால் தூமமாரழலங்கி சீதம்மலிந்த போது சுகந்தரும் நாமமார் தரு சீதம் வெம்மை நலிந்த போது தரும் சுகம் சேபமாகிய இன்பமாம் மிக தெய்வ நன்னேறி சேரவே படிக்கு நூல்கள் சிவாகமம் பசு பாசமோடு பதித்திரம் எடுத்தியம்புவதீசன்பார் கழல் ஏத்திடம் தொழிலென்றுமே விடுத்திடும் பொருள் காமமாதிகள் வெண்டிடும் பொருள் இடருள் முடித்து மும்மலம் விட்டு நேன் மலனோடு நின்றிடல் முக்தியே சௌத்ராந்திகன் மதம் நீதியார் வேத நூலின் நெறியலா அறங்கள் நாளும் ஓதியோரைந்து சீலம் உடைய உடையராய் உடல மூடி போதினில் மரத்தின் மேவும் புத்தர் வரினம் வைத்து சாதிதானில்லாத கொள்கை சௌத்ராந்திகன் முன்சாற்றும் முழுதுணர்ந்துலகில் கூறல் முதற் செயல் முனிந்து மற்றும் பழுதிலா அருளினாலே பரதுக்க துக்கனாகி தொழுதுவானவரும் போற்ற தொல்பிடகங்களான வழுவில் ஆகமங்கள் சொன்ன மாதவன் நாதனாவான் மருவிய அளமை காட்சி மானமென்றிரண்டிவற்றால் கருதிய பொருள்கள் ஞான நேயமாய் கணத்தில் பங்கம் வருமுரு அருவம் வீடு வழக்கென நான்கதாகே தருமவை ஒன்றிரண்டாய் தான் விருந்தெட்டினோமே உருயியல் பூதமோடங்குபாதான ரூபமாகும் அருயியல் சித்தம் கர்மம் என்றிரண்டாகும் வீட்டின் மறுவியல் குற்றம் கந்தம் என வழங்கிடம் வழக்கின் இரு இயல் உள்ளதோடங்கில்லதாம் இயம்பும் காலே மண்புனல் அனல் கால்பூத்தம் வலிகந்தம் இரதம் வண்ணம் எண் தரும் உபாதாயம் தான் இவையிரு நான்கும் கூடி உண்டொரு பொருளோ ரூபம் உருபுலன் உபாங்கமோட கண்டது சித்தம் கர்மம் நன்று தீதென்றல் காணே குற்றவீடராகமாதி குணங்களை குறைத்தலாகும் மற்ற வீடுருவமாதி ஐந்தையும் ஆய்த்தலாகும் சொற்றரும் தொகை தொடர்ச்சி மிகுத்துறை என்று மூன்றாய் உற்றிடம் வழக்கிரண்டும் ஒன்று மூன்றாகியாராம் ஒருவனென்றோதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி வருபவனென்றூரைத்தல் தொகையொண்மை வழக்கதாகும் உருவமங்காதி ஆய ஐந்தையோ ஒருவன் நின்று தருவது தொகையினின்மை வழக்கதாம் சாற்றும் காலே காரண காரியத்தின் தொடர்ச்சியாய் கால மூன்றின் சோர்வர தோன்றும் கெட்டு வழியன்கை தொடர்ச்சியுண் ஓர்த்தரின் ஒருவனேயே காலத்துமுள்ளான் என்று தேர்வது தொடர்ச்சியின்மை வழக்கதாம் செப்புங்காலே தோன்றிய பொருள்களெல்லாம் நாசமாம் என்று சொல்லும் மாற்றமுன்னுரைத்தல் மற்றை மிகுத்துறை வழக்கினுண்மை போற்றி பொருள் கண்கட்கு போனது போல் மோதிர்ந்து வேற்றுமைப்பட்டதென்கை துறையில் வழக்கே உள்வழக்கில் வழக்குள்ளது சார்ந்த உள்வழக்கோ உள்ளது சார்ந்த இன்மை வழக்குடன் இன்மை சார்ந்த உள்வழக்கின்மை சார்ந்த இல்வழக்கென்றோராராம் உள்வழக்குளதுண்டென் கை முயற்கோட்டின்றில் வழக்கே உணர்வு சார்ந்துணர்வு திக்கை உள்ளது சார்ந்த உண்மை உணர்வு பின்னின்றாமென் கை உள்ளது சார்ந்த இன்மை உணர்வு முன்பின்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை உணரினில்லது சாரின்மை உள்ளங்கைரோமனானே சொன்னால் வகையும் இன்றி சொல்விடும் பொருள்களெல்லாம் என்னையோ அருகிலோம்பி தேரியோவானம் ஆத்மா மன்னு காலங்கள் திக்கு மனமுடன் வாக்கிறதே உண்ணுமோர் இறையும் உண்டென்றுரைப்பது நித்தமன்றே இங்குவான் செயற்கு வாராம் இயம்பிய பொருள்களெல்லாம் தாங்குவான் உளதே என்னில் தரித்திடா தருவமாதல் ஓங்குவான் ஓசை காதி எனிலதங்குருவின் கூட்டம் நீங்குவானின்றி எங்கோ நின்றதேலெங்கும் இன்றே போதமுண்டுயிர்கட்கென்னில் வாயிலும் புலனும் நூலும் ஆய்தலின்றொட்டு தீட்டு கலப்பினில் அறியோமென்னில் ஏதமுண்டிரவிற்பச்சை சிவப்புடன் ஏந்த போது கேதனின்றென்னோ என்னம் ஐயமுடன் கிடத்தலாலே அறிந்திடவாயில் நின்றேல் அறிவின்றமைந்தும் பற்றே அறிந்திடம் அறிவுண்டென்னில் ஐந்தினம் அறிவொன்றாக அறிந்திட வேண்டும் சார்பின் அறிந்திடமென்னில் உன்னை அறிந்திலோம் புத்தனென்றெங் கழகிது ஞானங்கே எங்கள் அன்றி ஞாத்திரு என்று சொல்ல ஆனதிங்கறிவோ அன்றோ அன்றனில்லவனி போலும் தானதிங்கறிவே என்னில் சமைத்திடு நண்பரப்பு போனகம் தனக்கு தானே கரியன புகன்றதாமே உயிரினை அறுவதென்னில் உருவுடன் உற்று நில்லா உயிரினை உருவதென்னில் உடனிலில் உடலடங்க உயிரினை அணுவதென்னில் உடல் பல துவாரமோடும் உயிரினை நித்தமென்னில் உணர்வுதயாந்தமின்று எங்குமாய் நின்றதாத்மா என்றிடின் எங்கும் என்றாம் தங்கிடு நிறைவு தத்தம் சரீரங்கள் தோறும் என்னின் மங்கிடம் உடலத்தோடே வடிவினில் ஓரிடத்தே அங்கது நின்றதென்னில் அடிமுடியறிவின்றாமே சாற்றிய காலம் இங்கு தங்கிய வாரிதென்னை தோற்றுவித்தளித்து போக்கும் தொழிலவை காலமென்று போற்றிய பொருளில் புக்கு பிணங்கிடம் பொருட்பின் இன்றாம் தேற்றிய இல்வழக்கு திரவியத்தியல்பினாமே எனக்கு நீ கிழக்கியிருந்தாய் ஆகின் மேற்கன்றாய் என்பால் எனக்கு மேற்கிருந்தான் என்பால் கிழக்கன இயம்பும் திக்கு தனக்கு நாம் கொள்வதைப்பால் சாற்றிடாயில் வழக்கு தனக்குளதாகும் உண்மை தானிலதாகும் அன்றே உலகினை படைத்தானென்றாய் ஒருவனிங்குள்ளதாயின் உலகினை படைக்க வேண்டா இல்லையேல் படைக்க ஒண்ணா உலகினுக்குபாதனந்தான் உள்ளதாய் காரியத்தாம் உலகினை படைக்கிலங்கும் உளதிலதாவதுண்டே உள்ளது கடாதி போல உதிப்பித்தான் என்றோரைக்கின் மெல்லவே எங்கு நின்று விதித்தனன்னுலகின் மீது வள்ளல் தான் நின்றான் என்னில் வந்ததாம் உலக முன்னே தள்ளிடாதெங்கும் நிற்கின் எங்குமுன் தந்ததாமே இல்லது கருணையாலே இயற்றினன் இறைவன் என்னில் கொல்லறி உழுவை நாகம் கூற்றமும் கொண்டு தோற்ற வல்லவன் கருணை என்னோ வலியினால் வேண்டேற்றெல்லாம் பல்கவே படைத்தானாயீர் பித்தரை பணிந்திடாயே பெறுவதிங்கென் படைத்து பெற்றது விளையாட்டெண்ணில் சிறுமழ விரையதாகும் செய்திடம் கண்ம தென்னின் உரு பெரும் கண்மம் செய்வோர் முன்புளதாவருண்மை அறிவூரின் ஞாலமெல்லாம் அனாதி என்றறிந்திடாயே உருவொடு நின்றானென்னின் உருவமுன் படைத்தார் வேண்டும் உருவவன் இச்சை என்னில் உலகெலாம் இச்சையாகும் உருவுலகத்தூளோர்கள் குருவது கர்மாலென்னில் உருவுடையோர்கட்கெல்லாம் உற்றது கர்மத்தாமே அருவெனில் பவத்தி பவத்தினின்றும் எடுத்திடானா காயம் போல் மறுவினன்றிழல் போலென்னென் மறுபினோர்காகும் மாட்சி பெருகிய அறிவுண்டென்று பேசிடின் நேசத்தோடும் கருதிட உருவம் வேண்டும் இல்லையேற் கருதலின்றே எங்கள் நூலநாதியாக இறைவனுண்டென்னும் என்னென் உங்கள் நூல் உரைப்பாரின்றி ஓதுவதழகீதாகும் அங்கவன் தன்னை நூல் கொண்ட அறிந்தினம் அவனை கொண்ட இங்கு நூல் அறிந்தோமென்னில் ஈதொராசரிய மாமே உற்றழு மரங்களாதி உயிரின்றி பூத ரூபம் பற்றியிப்பாரின் மீது பாங்கினார் பலவுமாகி புற்றொடு மயிர்கொம்பாதி போலவே தோன்றி மாயும் மற்றுளயோனிகட்கு பயனென வழங்குமன்றே கொன்றிடலாகாதென்றும் கொன்றவை கொண்டு நாளும் தின்றிடலாகும் மண்ணோடொத்திடம் செத்த ஒன்றிய வாசமூட்டி உண்ணு நீர் வைத்தவர்கோ சென்று நின்றுண்டவர்க்கோ புண்ணியம் செப்பிடாயே அழித்திடும் அராகமாதி அகற்றி அகற்றினல்லரங்கள் போரே திழித்திடும் புலன்கள் போக்கி இன்போடு துன்பம் வாட்டி பழித்திடா பழுதில் வாழ்க்கை எட்டையும் பாரித்தெல்லாம் ஒழித்திட ஞான சீலம் சமாதியின் உறுதியாமே ஓங்கிய உருவமோடும் வேதனை குறிப்பினோடும் தாங்கு பாவனை விஞ்ஞானம் தாமிவை ஐந்தும் கூடி பாங்கினால் சந்தானத்தில் கெடுவது பந்த துக்கம் ஆங்கவை போன்ற கேடாய் அழிவது முக்தி இன்பம் சித்தியார் பரபக்கம் உலகாயதன் மதமறுதலை உள்ளதாவது கண்டதென்றுரை கொண்டதென்னுலகத்து நீ பிள்ளையாய் வளர்கின்ற நாளுனை பெற்ற தாயோடு தந்தையை கள்ளமே பூரி காலனாருயேருண்ணையின்றொரு காளையாய் மெல்லவேயுள்ளரென்று என்று கொண்டு விரும்புமாறு விளம்பிடே இடித்து மின்னி இருண்டு மேகம் எழுந்த போதிது பெய்யுமென்று அடுத்ததும் மகில் சந்த முந்தி அழைத்து வார்பூனலாறு கொண்டு எடுத்து வந்திட மால்வரை கண் இருந்து கொண்டல் சோரிந்ததென்று முடித்ததும் இவை காட்சி என்ற நம்மானமென்று மொழிந்திட காண்டலோகனுமானமாவதும் காட்சி முன்னதும் காட்சியேல் பூண்டபூதம் உடம்பினுள் எழுபோதம் என் கொடு கண்டனை மாண்டவாயின் மனங்கொள் ஞானம் உணர்ந்தோ மனுமானமென்று இண்டு இடுபூத்தமியைந்த திவுடல் என்பதென் பிரமணமே பழுதில்லாமரை கண்ட நூல் பழுதின்றியுண்டது மேல் மொழிவர் ஜோதிட முன்னியின் அது முடியும் என்பது முன்னமே அழிவிலாதது கண்டனம் அவை அன்றியும் சில அகமங்களின் எழுதியோர்படி என்று கொண்டிர நிதியேடுப்பதும் என்னிடே பூதமானவை நித்தமென்று போகன்றதென்னை புருக்களாய் ஆதலோடழிவாகுமாதலென்னாகுவோர் என்னாகுவோரவர் வேண்டிடம் காதலோடு கடாதி மண் கொண்டியற்றுவோருளர் கண்டனம் சீத நீரிலெழுந்த கோப்புள் நிகழ்ந்த மாறுத செய்கையே நீரில் வந்தெழு கொப்புள் நீரது வாயெழும் நிகழ்பூதமும் ஓரின் வேறுணர்வாயேழா அவை பூதமாகி பூதித்திடம் தேரின் நூறடை காய்ச்செறிந்தவை சேர வேறு சிவபெழும் பாரி நீர் பிரியாது பூந்தி பழிப்புடம்பு கிடக்கவே குரு சேர்வகின் வந்த போது சிவப்பெனும் குணம் ஒன்றுமே வேறு வேறு புலன்குணங்கள் உடற்கண் வந்து விளைந்ததென் நூறு காயடை கூடும் வேறொரு வன்றனால் என்ன நோக்கி நீ தெருபூத செயற்கும் வேண்டும் ஒருத்தனென்று தெளிந்திடே ஆனை போரி உண்டினே திரை அச்சம்மை தூணமதியாய் ஊனில் வந்திடு முன்பிலாதவை என்றொரை என்றுரைக்கின்னுலுதை போல் வானில் வந்திடும் மாதராணலியாகி மானுடரதியாய் யோனி இன்று பூத்தம் ஓரும் புணர்ச்சியோர் தன்மையே ஐந்து நான் குரு நான்குரு ஒன்ற தாய் ஊடலங்களின் வந்திடா உணர்விந்திரியங்களம் வண்ண பன்மையும் இன்மையாம் புந்தியோடிய வந்த போக குணங்கள் பூத புணர்ச்சிதான் தந்திடாதிவை பேதமாயிட வந்தவாவினை தந்தவ அறிவு பூதமதெனில் வேறு புறத்தறிந்தமை கண்டிலம் செறிவு தானுடலத்தேனில் சவ மான போதுடல் தேருமோ குறிக்கோளாதுடல் வாயுவானது கூடிடமையின் எண்ணின் நீ பிரிதராதுயிர் நிற்க ஞானம் உறக்கமென் பிறவாததே அறிவுடர் குணமென்னில்லானயதாதியந்தமேரும் பதா உருவுடர் பெரிதானவற்றில் ஒதித்திடும் பெரிதாகவே சிறிவுடற் செறிஞானமும் சிறிதாகிடும் பரிணாமமும் பெருமுடர் சிறிதாவதன் பெரிதாவதன் சில பேசிடே போதமும் மெலிவாகியும் மலிபூதமானவை குடலில் பேதமோடு பெருத்துடர்கள் சிறுத்த பேற்றுமையன்றிடின் ஓதுடர் பெரிதானவும் சிறிதாகிடா சிறிதானவும் நீதியீர்பெரிதாயிடா மோனம் உள்ள தன்மை இடுமே இயல்பு காணிவையனில் வேறிசை பெண்ணோடா நீர் தன்மையாம் செயல்கொள்ளா செய்தி காரணமாக வந்து ஜனிப்பதென் இயல்பதாமுடல் பூத காரியமாவதும் இலையாகுமால் மயலதாம் வினையாலோரோ தன் பகத்த தன்மையின் வந்ததே காரணம் அவை என்றதென்னை கட்டாதி போல் நிகழ்காரியம் காரியம் நேரணைந்து சமைந்து நின்றிடம் என்பதும் அது நேர்கிலோ போரணைந்திடம் ஒன்றோடொன்று பொருந்துமாகில் வருந்தியோ நிரணைந்தொரு நின்றது கண்டதாயின் நிகழ்த்திடே பூதமேவு புணர்ச்சியே பூரி காய காரணமாகுமேல் காதல்லானோடு பெண்ணும் மேவு புணர்ச்சி காரணமாவதென் ஆதியே உலகத்தில்லானோடு பெண்ணுமாயணை காரியம் நாதநாயகியோடு கூடி நயந்த காரணமென்பரே கந்தம் வெம்மை கலந்திடும் பூனல் கண்மம் என் செய்ததென்றனை சந்தனோ தழல் சார நீரீர தன்மையோற்றிடமாறதோர் தந்த கன்மம் இரண்டணைந்து தரும் சுகத்தோடு துக்கமும் சிந்தியாயழு ஜீவனூற்றிடம் வேறிடர் கிளை தேரிடே இன்பம் எய்தி இருந்து நீ வினை இல்லை இங்கியல் பென்றிடில் துன்பம் எய்திடுவானின் மற்றது சொல்லிடாய் சொல்ல வல்லையேல் முன்பு செய்திடோ கர்மம் கர்மமென்றறி கர்மமும் முதல்வன் வண்ணறிந்து அன்பினாலுருவிக்கும் பயன் ஆங்கமை போடனாதியே அநாதியேலமை வென்ற நின்மலமாயை கர்மமனோ ஜீவன் அநாதி கர்மமணுக்கள் செய்ய அறிந்து கர்மம் உடற்செய்யா அநாதிகாரியமாமுடர்கள் அச்சேத்தனம் மனையா அறிந்து அநாதியாதியமைக்க அமைக்க வேண்டும் அமைப்பினோடும் அனாதியே காணநாகரணங்களுக்குயிர் கண்டிடமையின் தின்றலின் கண்ட கண்ணினை கண்டு நேர்ப்பதும் கண்ணதே காணோனாதூயிர்தானும் ஏப்படி கண்டிடும் கரணங்களை காணோனா கரணங்களு குயர் உண்மையாவது கண்டிடே அங்கியானது தானும் ஒன்றை அணைந்து நின்ற நிகழ்ந்திடோ பங்கியாதுயிர்தானும் ஈப்படி பற்றியல்லது நின்றிட எங்கு எங்குமார்த்தகிலத்தையொண்டெழுதீபமான தெரிந்திடோ அங்கதாம் உடல் நின்று கர்ம அருந்தியாருயிராவதே அறிவு தானுடலத்தின் வேறது வாயிறந்து பிறந்திடின் அறிவு முன்புளதிங்கு வந்ததும் அறிந்திடாமயதின்றெனின் அறிவை யோகனவஸ்து நீனவஸ்தை அன்ற தரந்திருந்து அறியும் மௌவரி ஓமய கரிவாதலால் அறியாது கண் இறந்திடும் அறிவே பிறந்திடும் என்பதிங்கே செய்யாதே நில் உறங்கிடும் பொழுதின்றி நின்றோணர்விங்கு தீத்திடமாறதோர் பிறந்த இவ்வுடல் போக வேருடல் பின்பு வந்தமை பேசிடின் மறந்திடும் கனவத்தின் வேருடல் வந்தவாறு மதித்திடே கரணம் வாயுவிட தடங்க அடங்கி வந்தெழு காரியம் மரணமான விடத்து மற்றிவை மாய்ந்து பின்பு வரும் செயல் கிரணமார்கலை கெட்டுதீப்ப இறப்பினோட பிறப்பையோ தரணியோர்கள் மதி குறை பருயிர்க்கும் படி சாற்றிடே பூதமானவை காரியங்கள் போலிந்து அழிந்திடோ ஆதலாலோரு நாதன் இங்குளன் என்றறிந்த கொளையனே வேதமானகடாதி மண்ணினில் வந்தவாறு பிடித்திடில் கோதில்லாத கூலாலனால் வரு செய்கை என்று கூறிப்பரே வேதநாரணநாரணம் மரியாவிழு பொருள் பே பேதை பால் தூதனாயிரு கால் நடந்திட தோழன் வண்மை செய்தொண்டனுக்கு ஆதலாலடியார்களு கேளியானடி கமலங்கள் நீ காதலாளனையிடன் வேண்டின இம்மையே தரும் கண்டிடே பொன்குலாவு கலன்கள் மலம்பு கேர்க்கை பொருந்திட மின்குல்லாமிடையார்கள் தாம் உலகத்தின் வேட்கை விடும் பொருள் புன்புலால் மலமுத்திராதி போஷிந்த நாறு புலைக்கலம் என் கோலாமிவர் மேல் வீழந்த தேவற்றின் என் பெற எண்ணியே தோலிர தமிரைச்சி மேதையெலம்புமச்சை சுவேதம் நீராலெடுத்த முடை குரம்பை அழுக்கினோடு புழு கொழாம் நூலோழு நூலோழூக்கிட கொழைகீரல்லோரைக்கு மூத்திர பாத்திரோ சேலடர்த்தர் கண்ணார்கள் என்பது தேர்மல திரள் திண்ணமே ஆசையூற்றுழல் சுகரங்கள சுத்தமே வியளைந்து தின் ஏ சுகீத்தனவாயிடும் சுகம் ஏழையோடோறும் இன்பம் நீ மாசத்தொழிர் நித்த சோத வளர்ந்தரோ சுகபாரிகாள் ஈசனு கடிமை செய்து நாம் பெரும் இன்பமே குரோதமே குணமாயிருந்தவர் சாந்தி நன்மை கூறிக்கொள்ளார் அராகமேயணைவார்களாசை அறுத்த இன்பமறிந்திட பராவு தேவர் பராவு தூய பராபரநடி பற்று நீ விராவு மெய்யில் விடாத இன்பம் விளைத்திடும் இது மெய்மையே காமமாதி குணங்களை சோகமென்று கொண்டனை காதலால் தூமமாரழலங்கி சீதம்மலிந்த போது சுகந்தரும் நாமமார் தரு சீதம் வெம்மை நலிந்த போது தரும் சுகம் சேபமாகிய இன்பமாம் மிக தெய்வ நன்னேறி சேரவே படிக்கு நூல்கள் சிவாகமம் பசு பாசமோடு பதித்திரம் எடுத்தியம்புவதீசன்பார் கழல் ஏத்திடம் தொழிலென்றுமே விடுத்திடும் பொருள் காமமாதிகள் வேண்டிடும் பொருள் இடருள் முடித்த மும்மலம் விட்டு நேன் மலனோடு நின்றிடல் முக்தியே சௌத்ராந்தி கண்மதம் நீதியார் வேத நூலின் நெறியலா அறங்கள் நாளும் ஓதியோரைந்து சீலம் உடையராய் உடல மூடி போதினில் மரத்தின் மேவும் புத்தர் நால்வரினம் வைத்து சாதிதானில்லாத கொள்கை சௌத்ராந்திகன் முன்சாற்றும் முழுதுணர்ந்துலகில் கோரல் முதற் செயல் முனிந்து மற்றும் பழுதிலா அருளினாலே பரதுக்க துக்கனாகி தொழுதுவானவரும் போற்ற தொல்பிடகங்களான வழுவில் ஆகமங்கள் சொன்ன மாதவன் நாதனாவான் மருவிய அளவை காட்சி மானமென்றிரண்டிவற்றால் கருதிய பொருள்கள் ஞான நேயமாய் கணத்தில் பங்கம் வருமுரு அருவம் வீடு வழக்கென நான்கதாகி தருமவை ஒன்றிரண்டாய் தான் விருந்தெட்டினோமே உருயியல் பூதமோடங்குபாதான ரூபமாகும் அருயியல் சித்தம் கர்மம் என்றிரண்டாகும் வீட்டின் மறுவியல் குற்றம் கந்தம் என வழங்கிடம் வழக்கின் இரு உள்ளதோடங்கில்லதாம் இயம்பும் காலே மண்புனல் அனல் கால் பூதம் வலிகந்தம் இரதம் வண்ணம் எண் தரும் உபாதாயம் தான் இவையிரு நான்கும் கூடி உண்டொரு பொருளோ ரூபம் உரு புலன் உபாங்கமோட கண்டது சித்தம் கர்மம் நன்று தீதென்றல் காணேம் குற்றவீடராகமாதி குணங்களை குறைத்தலாகும் மற்ற வீடுருவமாதி ஐந்தையும் மாய்த்தலாகும் சொற்றரும் தொகை தோடர்ச்சி மிகுத்துறை என்று மூன்றாய் உற்றிடம் வழக்கிரண்டும் ஒன்று மூன்றாகியாராம் ஒருவனென்றோதப்பட்டான் உருவாதி ஐந்தும் கூடி வருபவனென்றூரைத்தல் தொகையொண்மை வழக்கதாகும் உருவமங்காதி ஆய ஐந்தையும் ஒருவன் நின்று தருவது தொகையினின்மை வழக்கதாம் சாற்றும் காலே காரண காரியத்தின் தொடர்ச்சியாய் கால மூன்றின் சோர்வர தோன்றும் கெட்டு வழியன்கை தொடர்ச்சியுண் ஓர்தரின் ஒருவனேயே காலத்துமுள்ளானென்று தேர்வது தொடர்ச்சியின்மை வழக்கதாம் செப்புங்காலே தோன்றிய பொருள்களெல்லாம் நாசமாம் என்று சொல்லும் மாற்றமுன்னுரைத்தல் மற்றை துறை வழக்கினுண்மை போற்றி பொருள் கண்கட்கு போனது போல் மோதிர்ந்து வேற்றுமைப்பட்டதென்கை மிகு துறையில் வழக்கே உள்வழக்கில் வழக்குள்ளது சார்ந்த உள்வழக்கோ உள்ளது சார்ந்த இன்மை வழக்குடன் இன்மை சார்ந்த உள்வழக்கின்மை சார்ந்த இல்வழக்கென்றோராராம் உள்வழக்குளதுண்டென் கை முயற்கோட்டின்றில் வழக்கே உணர்வு சார்ந்துணர்வு திக்கை உள்ளது சார்ந்த உண்மை உணர்வு பின்னின்றாமென் கை உள்ளது சார்ந்த இன்மை உணர்வு முன்பின்றி தோன்றல் இல்லது சார்ந்த உண்மை உணரினில்லது சாரின்மை உள்ளங்கை ரோமனானே சொன்ன வகையும் இன்றி சொல்விடும் பொருள்களெல்லாம் என்னையோ அருகிலோம்பி தேரியோவானம் ஆன்மா மன்னு காலங்கள் திக்கு மனமுடன் வாக்கிறதேட்டு உண்ணுமோர் இறையும் உண்டென்றுரைப்பது நித்தமன்றே இங்குவான் செயற்கு வாராம் இயம்பிய பொருள்களெல்லாம் தாங்குவான் உளதே என்னில் தரித்திடா தருவமாதல் ஓங்குவான் ஓசை காதி எனிலதங்குருவின் கூட்டம் நீங்குவானின்றி எங்கோ நின்றதேலெங்கும் இன்றே போதமுண்டுயிர்கட்கின்னில் வாயிலும் புலனும் நூலும் ஆய்தலின்றொட்டு தீட்டு கலப்பினில் அறியோமென்னில் ஏதமுண்டிரவிற்பச்சை சிவப்புடன் ஏந்த போது கேதனின்றென்னோ என்னம் ஐயமுடன் கிடத்தலாலே அறிந்திடவாயில் நின்றேல் அறிவின்றமைந்தும் பற்றே அறிந்திடம் அறிவுண்டென்னில் ஐந்தினம் அறிவொன்றாக அறிந்திட வேண்டும் சார்பின் அறிந்திடமென்னில் உன்னை அறிந்திலோம் புத்தனென்றிங் கழகிது ஞானங்கே எங்கள் அன்றி ஞாத்திரு என்று சொல்ல ஆனதிங்கறிவோ அன்றோ அன்றனில்லவனி போலும் தான திங்கறிவே என்னில் சமைத்திடு நண்பரப்பு பூனகந்தனக்கு தானே கரியன புகன்றதாமே உயிரினை அறுவதென்னில் உருவுடன் உற்று நில்லா உயிரினை உருவதென்னில் உடனிலில் உடலடங்க உயிரினை அணுவதென்னில் உடல் பல துவாரமோடும் உயிரினை நித்தமென்னில் உணர்வுதயாந்தமின்று எங்குமாய் நின்றதாத்மா என்றிடின் எங்கும் என்றாம் தங்கிடு நிறைவு தத்தம் சரீரங்கள் தோறும் என்னின் மங்கிடும் உடலத்தோடே வடிவினில் ஓரிடத்தே அங்கது நின்றதென்னில் அடிமுடியறிவின்றாமே சாற்றிய காலம் இங்கு தங்கிய வாரிதென்னை தோற்றுவித்தளித்து போக்கும் தொழிலவை காலமென்று போற்றிய பொருளில் புக்கு பிணங்கிடம் பொருட்பின் இன்றாம் தீற்றிய இல்வழக்கு திரவியத்தியல்பினாமே எனக்கு நீ கிழக்கியிருந்தாய் ஆகின் மேற்கன்றாய் என்பால் எனக்கு மேற்கிருந்தான் என்பால் கிழக்கனையம்பும் திக்கு தனக்கு நாம் கொள்வதைப்பால் சாற்றிடாயில் வழக்கு தனக்குளதாகும் உண்மை தானிலதாகும் அன்றே உலகினை படைத்தான் என்றாய் ஒருவனிங்குள்ளதாயின் உலகினை படைக்க வேண்டா இல்லையேல் படைக்க ஒண்ணா உலகினுக்குபாதனந்தான் உள்ளதாய் காரியத்தாம் உலகினை படைக்கிலங்கும் உளதிலதாவதுண்டே உள்ளது கடாதி போல உதிப்பித்தானென்றோரைக்கின் மெல்லவே எங்கு நின்று விதித்தனன்னுலகின் மீது வள்ளல் தான் நின்றான் என்னில் வந்ததாம் உலக முன்னே தள்ளிடாதெங்கும் நிற்கின் எங்குமுன் தந்ததாமே இல்லது கருணையாலே இயற்றினன் இறைவன் என்னில் கொல்லறி உழுவை நாகம் கூற்றமும் கொண்டு தோற்ற வல்லவன் கருணை என்னோ வலியினால் வேண்டேற்றெல்லாம் பல்கவே படைத்தானாயீர் பித்தரை பணிந்திடாயே பெறுவதிங்கென் படைத்து பெற்றது விளையாட்டெண்ணில் சிறுமழ விரையதாகும் செய்திடம் கண்ம தென்னின் உரு பெரும் கண்மம் செய்வோர் முன்புளதாவருண்மை அறிவுரின் ஞாலமெல்லாம் அநாதி என்றறிந்திடாயே உருவொடு நின்றானென்னின் உருவமுன் படைத்தார் வேண்டும் உருவவன் இச்சை என்னில் உலகெலாமிச்சையாகும் உருவுலகத்தூளோர்கள் உருவுலகத்தூளோர்கட்குருவது கர்மாலென்னில் உருவுடையோர்கட்கெல்லாம் உற்றது கர்மத்தாமே அருவெனில் பவத்தி பவத்தினின்றும் எடுத்திடானா காயம் போல் மறுவினிழல் போலென்னென் மறுபினோர்காகும் மாட்சி பெருகிய அறிவுண்டென்று பேசிடின் நேசத்தோடும் கருதிட உருவம் வேண்டும் இல்லையேற் கருதலின்றே எங்கள் நூல் இறைவனுண்டென்னும் என்னென் உங்கள் நூல் உரைப்பாரின்றி ஓதுவதழகீதாகும் அங்கவன் தன்னை நூல் கொண்ட அறிந்தினம் அவனை கொண்ட இங்கு நூல் அறிந்தோமென்னில் ஈதொராசரிய மாமே உற்றெழு மரங்களாதி உயிரின்றி பூத ரூபம் பற்றியிப்பாரின் மீது பாங்கினார் பலவுமாகி புற்றொடு மயிர்கொம்பாதி போலவே தோன்றி மாயும் மற்றுளையோ நீகற்கு பயனென வழங்குமன்று கொன்றிடலாகாதென்றும் கொன்றவை கொண்டு நாளும் தின்றிடலாகும் மண்ணோடொத்திடம் செத்தவெல்லாம் ஒன்றிய வாசமூட்டி உண்ணு நீர் வைத்தவர்கோ சென்று நின்றுண்டவர்கோ புண்ணியம் செப்பிடாயே அழித்திடும் அராகமாதி அகற்றி நல்லறங்கள் போரே திழித்திடும் புலன்கள் போக்கி இன்பொடு துன்பம் வாட்டி பழித்திடா பழுத்தில் வாழ்க்கை எட்டையும் பாரித்தெல்லாம் ஒழித்திட ஞான சீலம் சமாதியின் உறுதியாமே ஓங்கிய உருவமோடும் வேதனை குறிப்பினோடும் தாங்கு பாவனை விஞ்ஞானம் தாமிவை ஐந்தும் கூடி பாங்கினால் சந்தானத்தில் கெடுவது பந்த துக்கம் ஆங்கவை போன்ற கேடாய் அழிவது முக்தி இன்பம் சௌத்ராந்திகன் மதமறுதலை அனைத்தினையும் உணர்ந்தானம் இறைவனென்றிங்கு அறியாது புத்த நீ அறைந்தாயென்றும் அனைத்தினையும் அறிந்தீடான் அளவிலாமை ஒன்றொன்றார் அனைத்தினையும் அறிந்தாரென்னின் அனைத்தினையும் அளவிறந்ததென்ன வேண்டாம் அளவிலா ஞானத்தால் அறிவின் ஞானம் அனைத்தினையும் அறியாது கணத்தில் தோன்றி அழிதலால் அறிந்தமையின்றாகும் அன்றே சில பொருளை உணர்ந்தவற்றின் திறத்தேயொட்டி சிந்திப்பன் எப்பொருளும் என்னில் சென்று பல பொருளாயொன்று பல பேதமாகி பயின்று வரும் மாதலால் பார்க்குமாறின் உலகு தனில் ஒரு பொருளாங்குணரும் போதின் உற்றுணர்தல் ஆராய்தல் தெளிதல் உண்டாய் நிலவு மத நாளுணர்வு பன்மை முன்பின் நின்றீடாதென்பையெல்லாம் நினைப்பதெங்கே முக்தி நிலம் கண்டரங்கள் மொழிந்தானாயின் முதல் முழுதும் பொன்றி பின் மொழிந்த வண்ணம் ஒத்திடுந்தேனை கூட்டி உண்டிறந்தோனொருவன் உலகினில் வந்திது தீதென்றுரைத்தாலொக்கும் செத்தது பின் என்றுரைக்கில் கதியில் செல்லா தேரனுரை நீர் பெருகி சென்றாற்றாகும் அத்தினளவறியாதி கரையோர் தம்மை அக்கரைக்கே செல்ல விடும் ஆசையாமே நீர் போல நின்றுயிர்கட்கழித்தீடாதே நெருப்பாய துயர் பிறப்பின் நிகழ்ந்து நின்று பாரொரு கழித்தபடி வலையில் பட்ட பல கலைமான் கண்டொரு நீள் கலை பாய்ந்தோடி நேரே சென்றவ்வலைக்கே நேர்ந்தாலொக்கும் நீழ்பாவக் குழியில் விழு நீர்மையாகும் ஆரோ இங்கவனொப்பார் அறத்தையாக்க பிறந்தரமாக்கின நின்னில் அடங்கவாமே அலை கிறந்த யோனிகளில் புகுந்ததெல்லாம் அறத்தை அழித்திடமென்னில் அவற்றின் எல்லாம் நிலவுவது கண்மத்தாலாகும் அன்றி நினைந்ததோரிச்சையினால் நிகழ்ந்தானாயில் உலகு தனியில் உள்ளோர்க்கும் அதுவேயாகும் ஒரு வயிற்றினிலிருந்தங்குதரம் தள்ளி தலைமதில் வந்தான் என்னில் தாயை கொன்றான் தருமத்தை இன்றனக்கு சாற்றிடலே ஹரியினொடு நரிவுழுவையாதியாக ஆன போதரந்திரிந்து திரிந்து கோரலாதீ பரிவினோடும் செய்தன நாம் இல்லையாகில் பசி தனக்கு தின்பதவன் பழுதையோதான் தான் கருதிலவன் பரதுக்க துக்க நாகில் கணவனிழந்தோர்கட்கும் கண்ணி குத்தி திரியும் அவர் துயரினுக்கும் இறங்குவோன் தன் செயலறுத்து கழகியதாம் செப்பும் காலே ஒரு பொருளை தேடியதற்குறையும் தேடி உரைப்பதன் முன் உணர்விறக்கும் உனக்கு நூலென் மறுவி வரும் சந்தான வழியில் என்னின் வாயுரைத்த தேயுரைத்து வழங்குமாகும் பெருகுவது கெட்டென்னின் அது போலாம் பின் பித்துரைத்ததறியாது பேதை சொல்லும் தருவது நூலே பரிசு முதல் நடுவோடிருதி தான் விருத்தமின்றியது சாற்றிடாயே முன்னாக பல அறங்கள் பூரித்தம் இறைவன் முழுதுணந்திங்கருளினால் உயிர்கள் முக்தியடைய பின்னாக பிடக நுல் உரைத்தானென்று பேசினாயிவன் முன்பு பேரரங்கள் புரிநூல் சொன்னாரார் இவனைப் போல் முன்னொருவன் என்னில் அவனுக்கு சொன்னாரார் என தொடர்ச்சியாகி அன்னாய் பின்ன அனவத்தை படுமொருவன் என்றாம் அகரோ உன் பாழிருப்பார் இதனை அறையே இந்நூலை சொன்னவன் தான் இங்கிருந்தான் என்னில் இவன் இருத்தியே துமவன் எங்கிருந்தான் எவனோ அந்நூலோ குரு வந்த அடைவு முனக்கில்லை அடைவு தரின் முடிவின் கண்ணனாதீபோதன் சொன்னாம் அவை வேதாகமங்களாகும் சுருக்கியோன் தவம் புரிய சொல்லுவதெல்லோரும் உன்னூல் கண் கழுவாதே உதிப்பதன் முன்புலாலோடு உண்பானோரூன் பிரிய நுரைத்ததொரு நூலே முன்னாலும் வழி நூலும் சார்பு நூலும் மூன்றாகும் உலகத்து மொழிந்த நூல்கள் இந்நூலின் உன்னூலிங்கென்னூலென்னென் இந்நூல் நூலென்றியம்ப மாட்டாய் உன்னூலும் ஒரு நூலாய் உரைப்பதென்னே உலண்டு நூல் பருத்தி நூல் சிலம்பி நூல்கள் அந்நூலும் அல்லாத பொய் நூல் கொண்டிங்க அறநூற்று திரிந்தவாரழகிதமே புத்தனவன் பொன்ற கேட்டு போனான் என்று போற்றுவதிங்காரை நீ பொய்த்தவம் செய் புத்தாம் செத்தவர்க்கு சில கிரியை செய்ய இங்கு செய்தவர்க்கும் புண்ணியமாம் என்று செப்பின் நித்தமுயிராதலார் பலிக்கும் செய்தி நினைந்து தருவானுமுழன் உனக்கிவ்வாறில்லை வைத்த சுடர் தீபமர மாய்ந்த காலதற்கு மறுபு திரினை கூட்டும் மதிக்கேடும் வழக்கே நூலுரைத்தான் ஒருவனுளன் என்று அனுமானத்தால் நூல் கொண்டிங்கறிந்தார் போல் நூலா நூலின் பாலுரைத்த பொருள்கள் எல்லாம் அனுமானமென்னில் பரலோக பாதாள லோகங்களும் ஒரு சொல்லால் உரைத்த நூலின்றே அறையாயின்றேல் அவை அறிந்த படியனுனதனுமானமன்றால் மேலுரைக்கும் பிரமாணம் உனக்கில்லை காட்சி அனுமானம் விட்டு பொருள் விளக்குவதாகமமே எப்பொருளும் அனித்தமென இயம்பிடுவை அனித்தம் இல்லதற்கோ உள்ளதற்கோ உளதிலதானதற்கோ செப்பிடினில்லதற்கில்லதென்றுமில்லை முண்டாம் அப்படித்தான் உளதிலதாம் அப் பொருளோக்கென்னில் உளதிலதாகாதிலதும் உளதாகாது இப்பொருள் தான் அனித்தமிலை என்றொன்றை காட்டாய் எனில் தோன்றும் பொருள் தீயாமே அங்குரம்பித்தின் கேட்டில் தோன்றும் அது போல அனைத்துருவும் கெட்டு வழியாகும் மென்னென் அங்கவற்று காக்க கேடறைந்தாய் எல்லாம் அனித்தமினும் உரை மறந்தாய் அருகனமானாய் நீ இங்கு முளை இலை மரமாய் எழுந்தேண்டே செல்லாதே திறந்ததே எழுந்தபடி நில்லாதென்னென் மங்கியிடாதே பால தருண வேரத்தையாய் வரும் வடிவு திரிந்து நின்ற மாயும் காணே உடல் பூத்தமெனில் ஒன்று கொன்று பகை ஒன்றா உதிர சுக்லமென்னினுழு கல்லி இடமாக தவளையுரு வந்தவாரியம்பாய் வினை காணினின் வினைகள் ரூபாய் நிற்கும் திடமாக வண்ணமுருவெனில் உண்ண உண்ண சென்று வளரும் காயம் தேயுமுணர்வெண்ணில் மடவோனே அருவுணர்விங்கச்சேதனமாய் உருவாய் வளராது வருமில்லாதெனின் மலர்வான் வருமே என்றுமிலாதொன்றின்றாய் வரும் வருமுன் வித்தென் எழுமரம் போலெனில் வித்தில் உண்டாய் நின்றெழும் காண் நின்றதேல் வித்தின் மரம் கண்டதில்லை என்னின் நெற்கமுகாய் நீளாது நெல்லாயே நீளும் ஒன்றிலொன்றங்கிலாமையினால் உதியா காரணம் பெற்ற உதிப்பது காரியமதுவும் உள்ளதாகும் மன்றமதி கலை போல கந்தமைந்தும் மறுபியுளதெனும் உரையும் மறந்தனையோ இன்று உருவமெலாம் பூத உபாதாய சுத்தாட்டக உருவ மென்னின்னி உலவத்துக்கு மருவுமனலோடு நீர்மண்கந்தமிரதம் வந்தமிலை வன்னிக்கு வழி நீர்மண் வாசம் தருமிரதம் இலை நீர்க்கும் தழல் கால் மண்கந்தம் தானில்லை தலத்தினுக்கு சலமன கால் கூடி வருவதில்லை இந்திரிய விஷயமான மாபூதங்களுமறியாய் மதி கேட்டாயே மறுத்தெண்ணை தனின் மருந்து நின்றார் போல மறைந்தெட்டும் சூக்ஷுமமாய் மறுவும் என்னில் திருதுமவன் மருந்தெண்ணை சேர்த்தார் போல சேர்ப்பவன் பேருண்டெல்லா உருவும் எட்டும் பொருத்தியதேல் ஒரு தன்மை யாம் பொருள்கள் ஒன்றின் குணமொன்றி புகாதரை கை பொருளறியாய் பூத உருப்பொருள் வேறுபதாய பொருள் வேறு கட்டாய் உபாதாயம் பூத குணம் குணகுணியாமுலகே அழிந்துணர்வை உணர்வு தரும் எனின் அழிந்தாக்காது ஆமுணர்வேற்பொருள் வினைகள் அணையாவாகும் அழிந்திடுவதாக்கியனில் முன்னொரு காலத்தே அறிவிரண்டு நில்லாதாங்கரக்கேடின்றி அழிந்துணர்வை உணர்வு தருமெனில் நித்தா நித்தம் அடையும் உணர் உனக்க நித்தமாயே செல்லாது அழிந்தெருவை ஆக்குவது போலாக்குமென்னின் ஆம் பொருளை அழிந்து சக்தி கிடந்தாக்கும் அவையே கேடிலா சந்தானத்தே பலிக்குமென்று கிழக்கில் நீ சந்தானம் நித்தமாகும் ஓடு நீர் போலழிந்தாம் போலழிந்தாமுணர்வொழுக்கமென்னில் ஒழுகு நீரிட்டதெல்லாம் உடன் கழிதல் போல தேடு பொருள் சீலம்பாவனை குறி விஞ்ஞானம் சென்ற உணர்வோடேகும் நின்றுணர்வின் ஏயா நீடு நீர் முன்னெழுகி கெடாது நிறைந்தோடும் நிகழுணர்வும் கேடின்றி நிறைந்து செலுங்காணே சந்தானங் காரணமோ காரியமோ இரண்டின் தன்மயதோ காரணமும் காரியமும் நித்தம் வந்தாரும் சந்தான தொடர்ச்சியெனில் அதற்கும் வரு நித்தம் தோற்ற கேடடைதலின் மற்றொன்றேல் ஐந்தான கந்தங்கள் அன்றாய் நித்தம் அடைபொருளாம் அறிவும் அறிவடைவும் இன்றி சிந்தா முன் பின்னோக்கே பின்மொன்னாகி திரிந்து வரும் திரிவறிந்து தேரா தேரே ஒரு துணர்வு கெட்டாமெனில் உதிப்பீரொன்றாம் ஒரு பொருளின் திரிவுனக்கு காலமானால் வரு காலம் இகழ்காலம் கழிகாலம் என்று வழங்குவதன் பொருள் வரவு நிலை கழிவால் இன்றேல் திரிகாலம் செப்பீடாய் பொருட்செயலும் ஒன்றாம் செயல் மூன்றும் ஒரு கணத்தே சேரும் என்னில் தருகால மூன்றாகும் தாமரை நூறிதழில் தள்ளூசியும் கால மூன்றினையும் தருமே உணர்வு காரணம் உணர்வு கென்னின் நித்தம் உணர்வு கொண்டாகி நின்றுணர்வையும் திப்பியாதிங்கு உணர்வு சந்தான விட தொழிந்தார் பின்னை உண்டாகாதுடலுணர்வு குபாதமான என்னின் உணர்வுடலின் இடையராதுதிக்க வேண்டும் உடல் உணர்வினால் வினையினால் உணர்வுதிக்கும் என்னல் உணர்வு வினையுளதொடுங்காதுணர்வு தரும் செய்தி உணர்வ வினை தரினொருவன் செயல் வினையின்றாமே வினையுணர்வு தரும் வினையை உணர்வு தரும் என்று விளம்பின்னி உணர்வு போல் வினையீனுக்கு நினைவு வரும் ஒன்றையொன்று நிகழ்த்திட பின் நிலையின்மையால் நிகழ்த்தி கெடுதல் செய்ய கனல் விறகில் பிரிந்ததனை பொடி செய்தார் போல் கருத்துவினை இத் மற்றோந்திக் கழிக்கும் வினையென்றில் உணமுணர்வு பிறந்தளவே வினை கிடைக்கும் முன்பின் உதியாது முகிழ்நெருப்பின் விறகுதியாவாரே பேயுணரகரும் சுரரும் பிரம்மருமாய் உலகில் பிதாமாதா மாதா ஆதாரமுன்றுமின்றி காயமுடு தாம் வருவர் என்றுரைப்ப காயம் காரியமாய் வருதலினால் காரணமுண்டாகும் ஆயுமுணர்வோ சுத்த அட்டகமோ கர்மம் வடித்ததோ வடிவு செய்து வைத்தாரும் உண்டோ ஆயுமறி உண்டாகில் அரைந்தேடாய் உலகு காதி துணை நிமித்த கரணமறிவதறிவே குருபாதி கந்தங்கள் ஐந்தும் கூடி ஒருவன் வேறொருவனிலை என்றுரைக்கும் புத்த உருபாதி ஐந்தினையும் உணர்பவன் வேறென்ன உணரும் விஞ்ஞானமென்றாய் ஞானம் உணர்ந்தவரார் உருவாதி உருபோ உருவாதி பொருள் காட்டி தன்னை காட்டும் சுடர் போல் உணர்வு பிரீதினை உணர்த்தி தன்னை தனையுணர்ந்தும் என்னின்றே உருவாதி பொருளினையும் சுடரினையும் காணும் லோச்சனம் போல் உணர்வு பொருள் உணர்பவன் வேறு காயமுடன் இந்திரியம் மனநான்கென்று கதறுவாய் காயம்புற கத்தறியாதாகும் வாயில்களும் அப்படியேன் ஒன்றை ஒன்றங்கறியா மனங்கணத்தில் கேடுங்கால் மூன்றின் வரவறியான் ஆயுமறிவாகியுடல் பொறி மனமோன்றறிந்தாங்கு அவை நான் என்றும் அறிந்து மனத்தாலே ஏயும் ஒரு பொருள் கருதி இந்திரியப்பலே இசைவித்து காயத்தால் இயற்றுவதான்மாவே கழிந்த உணர்வே பின்னும் யான் அறிந்தேன் என்று கருதலினவ் உணர்வறிந்ததென்னின் முன்னே மொழிந்த மொழி நான் மொழிந்தேன் என்றால் வாய்தான் மொழிந்ததோ மொழிந்தவன் வேறானார் போல எழுந்த உணர்வெல்லாம் கொண்டியானறிந்தேனென்ற எது அதுதான் உயிருணர் எது அது காண் உயிருணர்வால் வாக்கால் மற்ற ஒழிந்த காயம் தன்னால் உணர்ந்துரைத்து செய்தங்கு உணர்வினுக்கு மாதாரமாய் நிற்கும் உயிரே இந்திரிய பீதியழும் சித்தம் நெஞ்ச தெழும் சித்தம் என்றிரண்டும் ஒன்று கெட்டே ஒன்று வந்தெழுவதெனிற்கனவில் கண்டபடி நனவின் வாய்த்திரவார் நனவு கண்டபடி கனவீர் காணார் அந்த நுரு அன்னங்கள் அறிந்தீடா நின்றேல் அரிக்கனவும் இறந்துணர்வும் அழிந்துறக்கம் அடைந்தால் உந்துவதோர் சந்தான இல்லையுணர்வுதிப்ப உயிர்கனவு நனவினையும் உணருங்காணே ஒரு கால ஒரு ஒருணர்வேல் செவிதான் ஒன்றுணரா திருச்செவியும் உணரும் ஓசை ஒரு கால திரு கண்ணம் இரு செவியும் மனமும் ஒருவனை கண்டவனுரை கேட்டுணர்ந்திடுமை புரியும் ஒரு காலும் உணராவுள் உணர்வின்றி பொறிகள் ஒன்றொன்றாய் உணர்வது முள்ளுணர்வைந்தும் உணரா ஒரு காலும் பொறி கவிர்பே துணரா உள்ளுணர்வே கொள்ளது காண்பிகல் பமிரண்டும் உணர்வதுயிரே அருபுணர்வு மாயாரும் மாறி மாறி அங்கங்கே தோன்றியிடின் அகத்து நிலை என்றே உருவினோடு பால தரோண விருத்த அவஸ்தை உண்டாகாதுரக்கத்தில் உடல் தட்ட அழைப்ப வருவதுணர் வெங்கிருந்து நெஞ்சிலிருந்தென்னில் வாயில் வினை அறிந்தெழுப்ப ஆயு அறியாதாம் திரியொழிய இடிஞ்சில் தொட தீபம் தீபமிழாதடக்கோ சென்ற பொழுதாலுணர்வு நின்ற நிலை செப்பே இச்சை வெறும் இன்ப துன்பம் ஞானம் இவையணுவும் குறியாகும் இவற்றில் இச்சை நச்சி நுகர்ந்தொரு பழத்தின் இனம் கண்டு முன்பு நான் நுகர்ந்த கனியினமென்று நச்சல் பின்போ எச்சவெரு பாதிகளும் எப்படியே ஆகும் இவை முன்பும் பின்பும் உணர்ந்திடுதலாலே நிச்சய கர்த்தா ஒருவனுளனென்று நல்லோர் நிறுத்திடுவர் வெறுத்திடுவர் நின்னுடைய பொருளே எப்பொருட்கும் இரந்தரமாயிடங்கொடுத்து நீங்காது இருடொளிதானன்றி இரண்டினுக்குமிட வகையாய் ஒப்பில் குணம் சத்தமதாய் வாயுவாதி உதித்தொடுங்க நிற்கும் வானுயிர் முன்னே சொன்னோம் செப்பிடும் காலம் பொழுது நாளாதியாகி திரிவிதமாய் தீமை நன்மை செய்யும் திக்கு தப்பில் குண குக்குடக்கு தெற்கு வடக்காதி தானாகி திரியாதே நின்று பலம் தருமே காரியமாய் உலகமெல்லாம் இருத்தலாலே கட்டாதிகள் போல் காரிய கர்த்தான் ஒருவன் வேண்டும் ஆரியமாய் அறம் பொருளோடின்பம் வீடெல்லாம் அரைந்துயிர்கட்கறிவு செயல் அளிப்பது நூல் அந்நூல் கூறியராய் உள்ளவர்கள் போத ஓதி கொண்டு வரலான் முன்னே குற்றம் இன்றி சீரிய பேரறிவுடையோன் செப்ப வேண்டும் செயலினுக்குங்கறி வேண்டும் சிவனுளனென்றறியே அல்லவென்று மரத்து சொன்னாய் வாடுதல் பூரித்தலால் மரங்களுயிராகும் திறங்கும் நீர் பெறாதொழியில் பெரிச்சிரத்தை சேரோ ஜீவனல எனினுலகில் ஜீவன் எல்லாம் உரங்கொள்வதூண் பேரில் சோறும் பொன் பெறவேல் உலர்ந்த மரம் நீர் பெற்றால் உய்யாதுள்ளுயிர்கள் கரந்த சினை வாயில் என்று வாயில் கண்டிலதேர் பூத்துக்காய் தழல் மரங்கள் உயிரே ஒரு மரத்தின் உயிரொன்றில் கொம்பொசித்து நட்டால் உய்யுமுயிரொன்று பலவாமோ வெண்ணில் கருமரத்தின் வித்து வேர் கொம்பு கொடி கிழங்கு கண் கலந்து கொள்ளுமுயிரண்டம் வேற்பு தரு பிறப்பு சராயுஷங்கள் ஜனனமும் பெற்றார்போல் தானடையும் உற்பிச்சம் தலநடவாவெண்ணில் பெருநிலத்தில் காலீலார் நடப்பரோ பேதாய் பிறப்பின் விதம் அநேகம் காண் பேசும் காலே தின்னுமது குற்றமில்லை செத்ததை நம்புத்தார் தின்பயன கொன்றுனக்கு தீற்றினார்க்கு பாவம் மன்னுவதுன் காரணத்தால் தின்னாதார்க்கு வதை தொன்றை இடாமையினால் வதைத்தவர்க்கே பாவம் எண்ணினுனையூட்டினார்க்கு பாவம் சேர எந்த தவம் புரிகின்றாய் புலால் கடவுட்கிடாயோ உன்னுடலம் அசுஷியன நாணி வேரோர் உடலுண்ணில் அசுஷியன உணர்ந்திலை காணியே குடை நிழலும் கண்ணாடி சாயையும் போல் பிறப்பு கொள்ளுபுணர்வெண்ணில் காரணமழிய அழியும் அடைநிழல் போல் கந்தமைத்தும் அழியும் உனக்கிங்கே அவையழிந்தால் அருங்கதியின் அணையும் உணர்வின்றாம் இடைக்கனவில் எழுமுணர்வு நன உணர்வானார் போல் எழும்புணர்வு கர்மத்தால் நினைந்து கதி என்னில் இடைச்சினையும் அந்தனமொட்டையும் உயிர் விட்ட கால் மேபுவுதன் பிறப்பினுடல் விடாது கண்ம உணர்வே ஐந்து கந்தம் சந்தான தழிதல் பந்த துக்கம் அறக்கெடுகை முக்தி இன்பம் என்றறைந்தாய் கந்தம் ஐந்து மழிந்தால் முக்தி அணைபவர் என்ன அணைபவர் வேறில்லை என்றாய் யார்க்கு முக்தி இன்பம் ஐந்தினுணர்வினுக்கென்னில் அழியாத உணர்வுண்ட ஆகவே அவ்விடத்தும் உருவாதி கந்தம் ஐந்து முழவாமதுவும் பந்தமாகி அறந்தை தரும் முக்தி முக்தி இன்பமறிந்திலை காண்ணியே அநாதிமுக்தனாய் பரனாய் அச்சலனாய் எல்லாம் அறிவு தொழில் அனுகிரகம் உடைய அரண் கர்மம் நுனாதிகமற்றொத்த விட தேசத்தினிபாதம் நுழைவித்து மலங்களெல்லாம் நுங்க நோக்கி மனாதிகரணங்களெல்லாம் அடக்கி தன்னை வழிபடுதல் அறிவருளி மா கருணை கையால் இனாத பிறப்பினில் நின்று மெடுத்து மாற இன்ப முக்திக்கே வைப்பன் எங்கள் முக்தி இதுவே யோகாச்சாரன் மதம் போதமே பொருளாய் தோன்றும் பொருளதாயழலார்போதம் வாதனை அதனால் கூடி வருதலால் வடிவீலாமை ஆதலார் கனவே போலும் ஜகமுளதறிவேயாமென்று ஓதினானோதானாய உணர்வினால் யோகாச்சாரன் யோகாச்சாரன் மத மறுதலை போதமும் தவிர வேறோர் வாதனை புகன்றாய் போதம் வாதனை இரண்டொண்டென்னாய் போதவாதனையும் என்னில் காதலால் பொருளினோடு கலந்த பின் எழுங்கருத்தாம் வாதனை கனவு கண்ட பொருளின் மேல் வருங்கருத்தே அறிவதே பொருளதாயின் அகஞ்சடம் என்ன வேண்டும் பிரிபொருளாகும் பிரபஞ்சமென்னில் உரு பொருள் உருவம் தோய்ந்தால் உணர்வு மௌயிராய் நிற்கும் பொருள் அதுவாய் நிற்கும் தெளிபளிங்கதுவே போல மாத்தியமிகன் மதம் அவயவம் பொருளாய் தோன்றும் அவயவம் ஒழிந்தார் பின்னை இவை பொருள் என்ன வேறொன் இலாமையால் பொருள்கள் இன்றாம் அவை பொருள் இலாமையாலே அறிவுமின்றாகுமென்று நவை தரோ மொழியினாலே நவிலோ மாத்தியமீ கன்றான் மாத்தியமிகன் மத மறுதலை கடத்தினில் அவயவங்கள் படத்தினில் புகாமல் காத்தும் படத்தினில் அவயவங்கள் கடத்தினில் புகாமல் கொண்டும் இடத்தினில் நிற்கும் ஆகும் அவய வீரண்டும் கூடி உடைத்தொரு பொருளுண்டாக பொருளும் பொருளமுண்டுணர்வும் உண்டே கருவியும் ஒளியும் வேறு கருதிடும் கருத்தும் நிற்க பொருள் புனராமையாலே போதம் வந்தெழுவதின்றாம் மறுவிடும் பொருளுண்டாக வந்தெழும் புத்தியானால் பொருளுளதாகுமாக போதமும் உள்ளதாமே வைப்பாடிகன் மதம் அரிசனம் நூறு கூட வருணம் வந்தெழுந்தார் போல விரிஜகம் பொருள்கள் ஞானம் விரவிடமேவி தோன்றும் தரிசனம் இதுவே என்று தெளிந்திடும் தேரர் வீடு பறிவொடும் அடைவீரென்று பகருவை கந்தான் வைப்பாடிகன் மத மறுதலை பொருளது புறம்பதாகும் போதமந்தரமாதாகும் தெருளிடின் இரண்டும் சென்று சேர்ந்திடமாறதின்றாம் அருவுணர் உருவஜேயம் ஆதலினாலும் கூடா உருவரு உடைய வைப்பாடிகர் கினி மாற்றமின்றே நிகண்டவாதி மதம் வாசமலர் அசோகு பேணிமறை நீதியோடு மலையொந்தவது ஆசையாலுடைய கன்று மாசினை அடைந்தில் வாழ்தருமரத்தில் பாசமானது தவிர்ந்து பண்டிபட உண்டு பாயினொட பேலி மேல் நேசமாயவை தரித்துள்ளோர்களின் நிகண்டபாதியை நிகழ்த்துவாம் ஈரிலாதன அனந்த ஞான முதல் என் குணங்கள் என முன்குணம் மாறிலாத மதிமேவு சீதமென மன்னிவானவர் வணங்கவே வேருலாவு குணஞானி ஆவரணி ஆதி எட்டினையும் விட்ட சேர் ஏறு பான்மையுடை நீட வாழருகன் எங்களுக்கிறைவன் என்றனன் கருவி கண்படு தொட கொழிந்து வரு காலமூன்றின் நிகழ்காரியம் பெருகு நின்றொரு கணத்திலே உணர் பெருந்தவ கடவுள் பீடினால் மருவி நின்ற வழிபட்டவார்க்கு மலை உற்றவர்க்கு மனமொத்திடும் குறிசிலெங்களிறை என்று பின்னும் நிகழ் குற்றமின்மையது கூறுவான் பசித்தல் தாக பயச்சற்றமோடு வகை மோக சிந்தனை பழித்தல் நோய் நசித்தல் வேர்வினோடு கேதமாடு கேதமோடு மதம் வேண்ட வேண்டலீண்டதி ஜெயித்தலும் புசிப்பு வந்திட பிறபுற்றக்கமிவை விட்டொரட்ட குணபூதனாய் வசித்தவன்னுலகின் மேலிருந்தொரு சொல் இகலனு கருளும் என்றனன் அந்த வாய்மொழியினால் அவன் சரணம் ஆதியோக முதலான நூல் இந்த மாநில மயங்கிடாதவை இங்கியம்பினனிதன் பொருள் வந்த காலமுயிர் தன்ம தன்மியரம் மற்றும் விண்மரபு பொற்கலம் பந்தம் வீட்டினோடனாதியாயிவை படைப்பதின்றியுள பத்துமே நின்றலோடு தலை போதலன்மையை நிகழ்த்து நீடுவெதிகிறே கமம் உற்ற தாம் இவை கணத்திலே மறுவி உள்ளவா புரியுமாறு தான் கற்ற காலமளவெய்தி வாழுமுயேர் காயமேபி நிறைவானதே பெற்று வேறுவர் தன்மை நேரறிவு பெற்றதாகியுள்ள பேசிலே பரந்து மீது தருமாத்தி காயமழிவித்தனித்தமது பண்ணிடம் நிறந்து கீழ தருமாத்தி மது நித்தமாய் மிக நிறுத்திடம் பரந்த புண்ணியமிதற்கு நன்மை புகழ் பாவமானவது தீமையே தரும் பொருட்கிடமதாகும் வானமிகு பொற்கலன்கள் அவை சாற்றுவான் ஏனும் ஒன்றுடையவாகி ஏனுமொன்றுடையவாகி எங்குமணுவாயிரும்புகல் மரங்களும் பூணுமங்குருவலாமுமாகும் இவை பொற்கல பொருள்கள் என்னலாம் காணுமங்கரு வகை தொழில்கள் அவை கட்டுவிட்ட நெறி கண்மமேல் மாண நின்று வருமாறி மாறி முன் வகைந்த துண்டு விடமாட்சியே நிகண்டவாதி மத மறுதலை அருகனும் கனந்த ஞான மாதி ஆதியாகவே பெருகனிற்றல் நிற்றல் சீதமா மதிக்கடைந்த பெற்றியேல் உருவமிட்ட ஒப்பவன் உயிர்த்திரத்தினுள்ள பின் மறுபுமிக்க குற்றம் மேல் அறத்தின் மண்ணினோனேனில் அறத்தின் மன்னுவித் ஒத்தவன் ஒருத்தனாய் அவன் நர திறத்தி நிற்றல் மற்றொருத்தனால் விளைந்த செய்தியாம் மரத்தினற்றவர்க்கெல்லாம் வணக்கமுன் இறைக்கும் மேல் பிறக்கும் இங்கவத்தை கொண்ட தாரையின்று இன்று பேசிடே கருவி தன் தொடக்கோழிந்து கண்டு வாழும் என்றியேல் உருவு கொண்டு நின்றதென்னின் உண்டுதான் மனாதிகள் உருவி நின்றதென்னில்லத்த ஒன்றையோ உணர்ந்தேடான் பொருள் தெரிந்து போகை கால காலமொன்றிலே புணர்ந்தேடான் ஆர்வ கோபமானவை அடைந்தொருப்பவர் கேலாம் சேர்வதின்மை செப்பிலின்று ஜீவன்மேவு காயமால் ஒரு மன்னர் போலவே உயிர்கழித்தலென்றியேல் ஏற்கொள் பொன்னையிலிட திருத்தல் பெற்றதென் பெற்றதென்கோலோ சொல்லதொன்று கொண்டிகளின் நாடவே சோலின் இல்லையம் அநாதிதான் இயம்புமாறதெங்கனே நல்லவாம் அநாதிதான் அவர்க்கு நாடவே இல்லை ஒல்லையோமர் ஊமருக்கு உரைத்தவாரதொக்குமே இன்ப பூமி சேரிகளில் நாதன் இரு நீல துன்பங்குணந்திடாமை இங்கு வந்த சொல்லிடான் இன்ப பூமியிலிருந்து இருந்தியாவும் எய்திடில் துன்ப உணர்ந்து சொல்ல வல்லதில்லையே இறைந்து காயமோடு ஜீவன் நின்றதாகிலிவோடல் குறைந்த போது தானும் தொடக்காக்கவே குறைந்திடும் இறந்து போகும் இக்கடம் இறந்த போது நீர் கூடத்து உறைந்துடைந்திடக்கூடம் உலர்ந்த பாரதோக்குமே கண்ட நூல் தருந்தன் மாத்தி காயமோடதன்மமும் உண்டு மீது கீழுலாவி உற்று நின்றிட பொருள் கொண்டது நிலத்தமிழ் இரண்டு தன்மை கூடிட வண்டு பொற்கள் போலேனின் வழங்கிடா கணத்திலே ஈடு பாவ புண்ணியங்களால் நிறைய வனகம் கூடுவோர்களின்று நின்று கூட்டுவோர்களின்மையின் ஓடுமாகணை தீரத்தின் உற்றபாருரை தீயேல் வீடுமா கணைக்கு நாடோ வில்லி போல வேண்டுமே ஏனதொன்று பொற்கலத்தின் எய்துமென்னின்னாசமே காணலாகும் அக்கடோ கழிந்த தன்மையில்லையே பூண வேண்டும் மேலூரும் பொருத்தமின்மையொன்றேனின் மாணவே அணுப்பொருள் நீ கண்டபாதி வைத்ததே ஆறு காரியங்கள் மாற வேதவங்களாமேனில் மாரிவாணி திருக்க வந்திடாதனம் ஈரிலாத ஊழதென்னில் எங்குமுள்ள தூழதே பேரு காரியம் வீட பிறப்பதில்லை பேசிலே உடல் வருந்தல் மாதவங்கள் உருது என்று தேடல் படவருந்து நோயினோர்கள் படவர் பொன்னெனில் எனனாய் திடவருந்த இன்பம் இச்சை செய்தல் செய்தல் செய்தியேல் கெட அருந்திடாய் உன்னாசி கேடில் இன்பம் பொன்னியே பூர்வ கண்மம் மற்றிட புஜித்த பின்பு பொன்னேயில் நேர்வதென்னின் அக்கன்மத்து நிச்சயமிலாமையில் தீர்வதின்மை தீரின் வாயில் சேர்வதின்மை தென்கடல் நீர்வரந்த பின்பு பூஜை மீனருந்த நின்றதே கூறு கூவல் மன்னும் குடங்குறித்து நீழ்கரை ஏற்றலுற்ற தன்மை நீ ஒரு தரின்றி ஏறுதல் வேற்றொரு தனக்கூடத்தை மீது நின்றெடுக்கவே ஏறலுற்ற தன்மையின் சிவன் திறந்து நின்றீடே ஆசீவகன் மதம் என்னுயேர் அதற்கு போல எவர்க்கும் என்று தன்னுயிர் வருந்தத்தானும் தலையினை பறித்து பார்மேல் மண்ணுயிர் எவற்றினுக்கும் வருந்தவே அறங்கள் சொல்லும் அன்னதோர் வாய்மை ஆசி வகனமணர் களிர் கூறும் வரம்பிலா அறிவன்னாதி நூல் பொருள்கள் தாமம் நிரம்பவே அணுக்கள் ஐந்து நிலம் புனல் தீக்கால் ஜீவன் பரந்திவை நின்ற பான்மை பாரது கடினம் சீதம் தரும் புனல் சுடும் தீவாயு செலுத்திடம் உயிர் போதத்த பார்ப்புனல் பார்க்கும் கீழ்மேல் படர்ந்திடும் தேயோ வாயோ சேர்வது விளங்கினுள்ளம் அவற்றோடும் சேரும் வேறு சார்வது பெற்ற போது சார்ந்த அப்பொருளின் தன்மை நேர்வது மாகி நிற்கோ இது பொருள் நிகழ்த்துமாறே உணர்த்தராணுக்கள் நான்கும் ஒன்று கெட்டொன்றதாக புணர்த்தரா ஒன்றில் புக் கொன்றாயினும் பொருந்தி வாழும் அணைத்தரா புதிய வந்திங்கழித்தரா பழையவான இணைத்தரா ஒன்றொன்றாகி மாறுதல் ஒன்றும் இன்றே கொண்டு முன் விருத்தல் கீட்டல் குறுக்குதல் குவித்தல் ஊன்றல் உண்டு தின்றுலர்தல் மீட்டல் உடைத்திடல் ஒன்றும் ஒண்ணா விண்டு பின் புறம்பும் போகும் வேறு நின்றுள்ளமேவோ பண்டுமின்றென்றும் எங்கோ பரந்தொரு தன்மை பாலே கண்ணினில் காண ஒண்ணா ஜனித்தந்த கண்மத்தாலே நன்னிடம் உருக்களாகி நின்ற பின்னரோ காண்பர் விண்ணினில் தேவர் காண்பர் ஊரணோ மிக்க நான்காய் எண்ணிய பொருள்கள் எல்லாம் இசைவதன்றியம்போ மின்னே ஒன்றினை ஒரு மூன்றங்கொற்றிடாதிரண்டு வெட்டு நின்றிடாதிரண்டு கூடும் நெறிநிலம் நான்கு நீர் மூன்று இன்றிரண்டழல் காலொன்றாய் இசைந்திடும் பூமி எவ்வாறென்று நீர் தீ காலாகி ஈண்டவதென்றியம்பும் வெண்மை நன் பொன்மை செம்மை நீல்கழி வெண்மை பச்சை எவ்வாறின்னுள்ளும் கழிவெண்மை ஓங்கு வீட்டின் வன்மையதாகச் சேரோ மற்றவை உருவம் பற்றி உண்மையவ் ஒட்டு தீட்டு கலப்பினில் உணரும் என்றான் பேரிழ விடையூரின்பம் பிரிவிலாதிருக்கை மற்றும் வேறொரு நாட்டிற்சேரல் விளைந்திட மோப்பு சாதல் கூறிய எட்டும் முன்னே கருவினுட்கொண்டதாகும் தேரிய ஊழிற்பட்டு செல்வது உலகம் என்றான் புண்ணிய பாவம் என்னும் இரண்டனோ பொருந்த வைத்தே எண்ணிய இவற்றினோடோ ஏழன எங்களோடு நண்ணிய ஒருவன் கூறும் ஞானமிவ்வாரதென்று கண்ணிய கருத்தினோர்கள் கதியினை காண்பரென்றான் ஆச்சீவகன் மத மறுதலை வாரா நெறிவீடான பின் மண்மேலவன் வந்து தாராமையின் நூலானது தானோ உழுளதென்றாம் சேராமையின் அணுவானவை ஐந்தும் ஒரு தேயத்து ஓரானொரு காலத்தினில் ஒன்றாம் உணர்வின்றாம் இருபான்மையர் இவர் மண்டலர் செம்போதகரென்றே வருபான்மையறிவர் மண்டலர் மண்மேல் வரு நூலும் தருபான்மையரெனில் நீதல மதில் வாழ்பவர் தம் போல் ஒரு பான்மையின் உளராகுவர் உணராதுரை செய்தாய் உயிரானவை உடல் தீண்டலோடு ஒட்டு கலப்பேதும் பயில் வாழ்வுணர்வேதும் எனும் மொழியானது பழுதாம் துயிர்வார் தரு தருமலர் பாலகர் அறிவினை நீ செய்கிறார் தரும் உரையே தரும் அதுவோ உன செய்யலே அணுவானவை கீழ்மேலுளவானவையவமோ நணுகாவெனலாமேவரில் நாசம் அவையெய்தும் அணுகாவெனில் இவை தொல்லைகள் ஆகம்புளவாகும் துணிவால் இவை கலவா பல தொகையாம் வகையிலவாம் மிகையாம் அணு உளவாகையின் அவையாம் மிக வெண்ணில் தொகை நாளிடையறலால் அவை தொகுமாறிலவாகும் பகையாக இன்மிசை தாழ்மையின் இலையா பகை பண்ணும் நகையாம் உரை கழியாயிரம் அவை தூணென கூடா அணு அறியாமையின் வழி கூட்டுதல் கூறின் நாடா வழி அணுவானவை நணுக செய்யும் அவரை நீடாவினை தன்னாலனின் நினைவின்றது என்றாம் தேடாயொருவனை நீ இவை செய்வானுளனென்றே பட்டாச்சாரியான் மதம் வேதமேயோதீநாதன் இல்லை என்று விண்ணில் ஏற சேதமாம் கண்மம் செய்ய ஜைமினி செப்பும் நூலின் நீதியே கொண்டு பட்டாச்சாரியன் நிகழ்த்தும் நீர்மை ஓத நீர் ஞாலத்துள்ளே உள்ளவாறுரை கலுற்றாம் உற்றிடும் காமமாதீம் குணங்கள் தாம் உயிர்கட்கொண்டாம் மற்றவை தருமேயாகின் மறைமொழி வாய்மை என்றாம் கற்றநூல் அளவார் பூதம் கலப்பது கல்வி கல்வியின்றேல் பெற்றிடம் அழவு மூங்கை என்னவே பேசலாமே உண்டொரு கடவுள் வேதம் உரைத்திட உயிரின் தன்மை கொண்டவன் நல்லன் என்றும் கூறிடின் உருவம் கூடில் பண்டைய உயிரேயாகும் படித்த நூலளவே ஞானம் கண்டிடம் உருவமின்றேல் கருதுவதில்லை என்றான் தேவரும் முனிவர் தாமும் சித்தரும் நரரும் மற்றும் யாவரும் உரைப்பர் வேதம் இயம்பினர் என்ன போவதென்று நாளும் பரம்பரை புகழ்வதாகும் கூவல் நீரெண்ணில் கொள்ளேம் மறுமையை குறித்தலாலே உன்னிய அங்கமாறும் தம் தானும் தன்னுளே அடக்கி வேறு தங்கிடா வகையை சார்ந்து முன்னமோர் தோற்றமின்றி முடிவின்றி நித்தியமாகி மன்னியோர் இயல்பேயாகி வழங்கிடம் மறையதென்றான் செய்தியும் நெறியும் மேவோ தேவரும் பொருளும் எல்லாம் எய்திய பன்மையாலே ஓரியல் பியம்பாதாகும் ஐயமில் காலம் மூன்று அறிந்த பின் நெஞ்சகத்தாய் மெய்யதாய் வந்து தோன்றி விளங்கிடம் வேத நூலே தப்பிலாபாகும் தாது பிரத்தியந்தன்னேனோடே ஒப்பிலாதாம்பீராதீ பதிகமாம் உறுப்பும் கொண்டு செப்புமாம் வேதம் சொன்ன விதிப்படி செய்யும் சேம வைப்பதாம் வீடு பாசம் மறுவலாம் ஒருவலாமே போக்கொடு வரவு காலம் ஒன்றினில் புணர்வதின்றே ஆக்கவேறொருவரின்றே அநாதியாயணுக்களாகி நீக்கிடாவினையிற்கூடி நிலமுதலாக நீடேம் ஊக்கமாருலகம் என்றும் உள்ளதென்றுரை கலாமே நித்தமாயெங்கும் உண்டாய் நீடுயேர் அறிவு தானாய் புத்தி தானாதியாய கருவியின் புறத்ததாகி சுத்தமாய் அருபமாகி தொல்லை வல்வினையின் தன்மைக்கு ஒத்ததோர் உருவம் பற்றி புலன் வழி உணரா நிற்கும் செயல் தரும் வினைகள் மாய்ந்து சிந்தையில் சேர்ந்து நின்ற பயனோடு பலியா நிற்கும் பலாலமும் தழையும் எல்லாம் வயல் தனில் மருவி நாசம் வந்த பின் பலத்தை வந்தெங்கு இயல்போடும் தந்தால் போல என்றும் பின்னியம்புகின்றான் நீதியானிந்த கண்ம நிகழ்ந்திட சுபத்தை நீங்கார் தீதிலா இச்சா கண்ம செந்தழல்லோம்பி செய்ய ஏதுதான் சேவண்டிற்றெல்லாம் எய்தலாம் சோமயாகம் ஆதிதானா செய்வீசே அமைத்திட வீடதாமே கருதிய கன்மர் ஞானம் இரண்டு காலாக கொண்டு மறுவிடலாகும் வீடு மதித்தனை மதித்து செய்தி ஒருவிடில் பதித்தனாகும் பதித்தனை கதியின் நொய்ய தருவதோர் நெறிதான் இல்லை என்னவும் சாற்றினானே பசுப்படுத்து யாகம் பண்ண புண்ணியம் ஆவதென்று வசிப்பினான் மறைகள் சொன்ன வழக்கினில் வாய்மையாக நசிப்பிலா மந்திரங்கள் நவிற்றலின் இன்பமாகும் புஜி புலான் ஒருவன் உண்ண பசியது தீர்ந்த பண்பே பட்டாச்சாரியான் மத மறுதலை வேதம் சுயம்புவென வே தந்த வாய்மொழியில் வெறும் பிரமாண மூலதேல் நீ தந்து காணிங்க மாதுங்க பாரதமம் நேர்கொண்டதாகும் அது போல் ஓதும் சோலாய் வருதலாலுங்கடாதி படமோ வந்திட ஒருவராலே தந்ததமரைகளாய் வந்தவாய் மொழியும் வேரிந்தோ சேகரனதே உரை தந்திடானோருவனே நிலிந்தவானினிடை ஒலி கொண்டு மேவே உளதாம் பூரை தந்தவமரைகள் அபிவெஞ்சமாயோளிர்கை பொருள் தந்த தீபம் அதுவேல் வேல் வரை தந்ததால் பூரை கபிலன் மறைகின்ற பாரும் வரவும் வீரை சொலா இதனை கொண்டு மேவுவது விடை கொண்டதாலுன் ஊரையே ஊருவின் கண்ணே மருவி வரிலின்று தேரையூரை உளதுங்கள் நூலென் மறையும் தருகின்ற நாதரவரிபரென்று தர வந்திடாமை அதனால் வருமென்று நெடியேனில் வளர்கின்ற தீவதனில் வருகின்ற வாடை பலவால் ஒரு தந்து வாயனவன் இவனென்ற போதிலேவை ஒழதென்ற நீடியவையே மறை நின்ற நாலு திசை அவரொன்றை தாக்க வரும் ஊரை தந்த பாய்மை அதனால் நிறைவென்று நீடுமே நில்வனையுங்கடாதி பலர் சோல ஒன்றி நீடியுளதாம் குறைவின்றி நாடும் மொழி அவை சென்று கூடுவதோர் குணமுண்டதாகும் மலர்தான் உரைகின்ற மாலை தனில் உளதென்றதாகுமேனில் உணர்கின்ற தாழி ஓலியே உடல் என்று நான் உணரும் அது கண்டவாரோ ரூபனுல உலகங்களே ஓரோபமாய் இடை நின்ற மாமறைகள் அவை அன்று வாய்மொழிய இவை கொண்ட லோக நேரியன் கடனின்ற வாழுமது கருதும் பின்னானை வழி கருமம் செய் காஷினியூளோர் திடமென்று சீரரசனூரை தங்கும் போலை தீர முகமென்று சூடு சேயலே முடிவின்றி வேதியர்கள் முதல் வந்த மூவர்களும் மொழியும் சொலாரிய மேனில் கடிவின்றியே கணி தரவர் கண்டவாரது வெண்பட கண்ட சாதி கடியாது ஒடிவின்றி ஓதுவதென்னுரை தங்கு மொழி உள்ளதென்று கூறும் அவர்தாம் தானேனும் அதறிவின்றியினும் அவர் இலை என்ற ஆதரவதே அறிகின்ற பான்மையவர் அவ நின்றதாகிலனோ அவனின்றதாகிலனோ அழியுங்கடாதீயனவே செரிகின்ற எனில் வந்து சேரோ மத தேடமென்று கூட ஓரோவன் கூறி கொண்ட காரின் மூளை வருகின்ற பீச்சமவை குலையொன்றிவே நீலழியோ ஊறுகின்ற காலமவை உடனின்று போயழிய உலகென்ற நீடியிலதே வெங்கு மாகிலுயிர் நெறி நின்று போய் பொய்வருதலணைவின்றதாம் உடலிலே கூரை வென்றலாமும் உள கூட மகிழவை விட நின்றவாறு கூறியா உரைகின்ற மாதவர்களுடன் நின்று போய் வரி தோர்வுடல் கொண்டு மீழ்வ தோணராய் மறை தந்த வாய்மை தனில் நிறைவின்றியே உலகின் மலைகின்ற தாளுன் ஓரையே அழிகின்றதால் வினைகளாகின்றவாறெனவா அது மங்கியான பரிசேல் ஒழிவின்றி போதனமுமாற உண்ணனம் வினைகள் உருகின்றவாரதேனலாம் கழிகின்றதால் அறிவு வினை தந்திடா வினைஞர் கருமங்கள் நாடி ஊரோவோர் பழுதின்றியே புதபும் அது பண்பதாக அருள் பரமன் கணாகும் வீணையே கருமங்கள் ஞானமது உடன் நின்றலால் மறுபகதி தங்களாகு மேனின் நீ தாரோமங்கராக அவை தங்க மேலறிவு தவிரும் பெண் வீடும் அணைய பொருள் நின்று தேடிவர் பயனுண்டு போகவினை புரிகின்ற வாரதேனவே திரு நின்ற போகம் வளரவி சென்று மேவியது செலவுண்ட சூழ்வ சேயலே பிரபாகரன் மதம் அருந்தவனாம் ஜெய்மீனி பண்டாரணநூலாய்ந்தானாய் திருந்தும் உலகினீர் கொண்டு செப்பிய நூல் திறமதனை பரிந்து பிரபாகரன் பட்டாசானின் வேராகி புரிந்துரைசை நேரே அதனை புவனமீசை புகன்றிடுவாய் அருஞ்செயலின் அபாவத்தே அபூர்வமெனும் அது தோன்றே தருஞ்செயலே நின்றழியில் தான் பலிப்பதாகுமது வருஞ்செயலொன்றினையே மண் சிலை போலாமுக்தே தருஞ்செயலீதென உணர்ந்து தாரணி மேலாவன் சாற்றும் பிரபாகரன் மத மறுதலை வேறு பலம் தருவதுதான் வினை என்று வேதங்கள் கூறவோரபூர்வந்தான் கொண்டுமென கண்ட ஊரை மாறுதரு மறையோடு முன்பின்றி வந்ததால் தேரியவன் பூமூடிமே சேர்ந்த மனம் திகழ்ந்ததோபாம் ஆனந்தம் கதி என்ன அறிவழிகை வீடன் கை ஊனம் பெண் உணர்விழந்தோர்க்கு உளதாகும் உயர் முக்தி தானிங்கு சிவப்போழிய தழல் நிற்குமாறிலை ஞானம் கெட்டு ஏர் நிற்கும் என முறைதான் அண்ணாதால் சத்த உலகம் புறையோருணரும் பொருள் பொய்யிதனை விரையாதுணரும் அது வீடனவே வரையாதுரைவாதி வகுத்தனே பரிணாமம் விவர்த்தனமாயம் அதில் தருமாவுலகுள்ளது சத்தமதே பொருளாவது சொல்லலமல்லவெனில் மறுவாது பொருட்டிரமற்றிலையே பூமாவெனவே புறையும் பொருளோ ஆமாம் நாமாதார வெது சொல் நன்கருவாய் தாமாம் பொருளேற் பொறிதானெனவே சொல் வந்தெழலும் பொருள் தோன்றுதலால் சொல்லே பொருளென்று துணைந்திடனே சொல்லும் பொருளும் உடனின்றதனில் சொல்லும் பொருளின் சொல் நின்றதுவே சத்த பிரமவாதி மத மறுதலை உரையானதுமையலினாலுலகேல் உரையாயொரு மயலும் உள்ளதென வரையாதுணரும் அதுவன்கதியேல் வரையாமறையோடு மலைந்தனையேர் அருவம் உரையாதலினவுருவாய் மருவம் பரிணாமம் மறந்திடுமாம் பருகும் ததியானது பாலதனில் ஒருவமதுவாயழியும் புறையே ஆயமுடன் அந்த விவர்த்தனமம் மாய உளதென்ற சொலவிடமம் மாய் நின்றமையின் உரையின் நலமும் ஆயும் பொருளுக்கரி நாமமதே உரை போல் பொருளுக்குருவின்மையினோ உரையே பொருளென்றன என்றறியன் உரையே கவிமாலவன குளதாம் உரையாய் கவியாய் மாலினையே நெல்லில் பொறியாவது நீ தழலில் சொல்லில் பொருளொன்றொடு தோக்கிடலால் கல்வி திறமாம்பூரை காட்சியினால் மல்லற் பொருள் சால வளந்தருமே முக முன்கண்ட பொருள் பெயராதலினால் பின்கண்ட பிழம்புணரும் பெயரால் நன்கண்ட பொருட்கொரு நாசமதின் என் கண்டனை காரணமென்றழிவே பொருளிந்திரியம் உணர்வுடு புமான் இருளின்றி இடம் ஒளியே தனயம் மறுவும் பொழுதில் வருஞானமதின் ஒருவும் பெயரத்தம் உதித்திடுமே அத்தம் தெளிதற் தெளிதற்கொழியானது போல் சத்தம் பொருள் தான் அரிதற் குளதாம் நித்தமதுவன்றுரை நின்றழியம் சித்தனொருவனுரை செய்தனே மாயாவாதி மதம் நானே பிரமமென்றுரைத்து ஞாலம் பேய்த்தேரென எண்ணே ஊனே புகுந்து நின்றுயிர்கட்குபதேசங்கள் உரைத்து வரும் மானாமதி கேடனுமாய மாயாவாதி பேயாகி தானே உரைக்கும் அந்நூலின் உண்மை தன்னை சாற்றுவான் அறிவாய கில காரணமாய் அனந்தானந்தமாயருவாய் செறிவாயெங்கும் நித்தமாய் திகழ்ந்த சத்தாய் சுத்தமாய் குறிதான் குணங்களொன்றின்றி கூறும் வேதம் தன களவாய் பிரியா அனுபூதி கந்தனக்காயே நின்ற தந்த பிரம்மம்தான் ஒன்றாமிரவி பல பாண்டத்து உண்டாம்புதக தங்கங்கே நின்றார் போல உடல் தோறும் நிகழ்ந்து நேர்க்கும் பொருள் மேற்கண் சென்றார் போல புலன்களுக்கோ சிந்தை தனக்கும் தெரிவரிதாம் என்றால் காட்சி முதலாய இரமோன்றளவை கேட்டாதால் இருளின் பழுதை அறவெனவே இசையும் இரவி இறங்கதிர்கள் அருள பழுதை மெய்யாக்கி அரபு பொய்யாமதுவே போல் மருளில் ஜகமம் சத்தாகி மறுபி தோன்றுமாசில்லா திருளில் சித்தே சத்தாகும் பித்தாம் ஜகத்தின் செயலெல்லாம் உலகம் தானும் நிர்வசன தொண்டாமின்றேலொதியாது நிலவியொண்டேலழியாது நிற்பதாகும் மித்தியால் இலகு சுத்தி கனல் சேர இன்றாம் வெள்ளி நின்றதாம் குலவு ஜகமம் அவிகாரம் பரமார்த்தத்தில் கொள்ளாதால் தாங்கும் உலகு குபாதானம் சத்தாம் சிலம்பி நூல் தன்பால் வாங்கி வைத்து காப்பது போல் வையமெல்லாம் தன்பக்கல் ஓங்க உதிப்பி துளதாக்கி நிறுத்தி ஒடுக்க திலதாக்கும் ஆங்கு வந்த வாரதனால் சத்தாம் ஜகத்தினமைவதெல்லாம் மண்ணும் பிரம்மம் தனின்வானாய் வானின் வழியாய் அந்த வழி தன்னின் அழலாய் அழலின் பால் சலமாய் சலத்தின் தாரணியாய் சொன்ன இதனின் மருந்தாகி தோன்றும் மருந்தில் அன்னமாய் அன்னமதனில் துவக்காதி ஆறு தாது ஆயினவால் ஆறு தாது களும் கூடி வந்த கோஷம் அன்னமயம் மாறில் பிராண கோஷமயம் மன்னோ மதனில் மனோமயம்தான் வேறு வரும் விஞ்ஞானமயம் மேவு மதனினது தன்னில் கூறி வரும் ஆனந்தமயம் கோஷமயம் பின் கூடியதால் கோஷ உருவில் பிரம்மம்தான் கூடி தோன்றும் நீடமொரு காசம் அருவும் கட்டம் தோறும் நின்றார் போல கதிரவன்தான் வீசு கிரணம் உருவின் கண் வெளிப்பட்டிடுவததிர்பற்றும் பாசமதனுக்கின்றாகும் என்றால் பரத்திற்பற்றுண்டோ அலகில் மணிகள் அவை கோவை அடைந்த பொழுதினங்கே நிலவும் ஒரு நூல் பல நிறமாய் நின்றார் போல நீடொருபம் பலவும் மறுபு பேதத்தால் பன்மையாகும் பிரம்மம் தான் குலவு போக போக்யங்கள் கொள்ளு போன்று கொள்ளாதால் போற்றும் செயலால் பல நாமம் புனைந்து போக போக்கியத்தில் தோற்றும் நனவு கனவினுடன் சுஷுப்தி துரியம் இதற்கு ஏற்ற கருண நிறை நிறையே ஈரிழாலொன்றெல்லாமும் மாற்றி நிற்கும் கேடின்றி வந்த போகமாய்ந்திடவே கருவியெல்லாம் நான் எனவே கருதல் பந்தம கருத்தையே உருவமுக்தி உண்டாகும் உள்ளம் வித்தாம் செய்தியினால் மறுவுமாயா காரியங்கள் அவித்யை மாயவே மாயை பிரியும் பிரிய ஞானமது பிறக்கும் பிரபாபேதமே ஆக கர்ம அனுஷ்டயங்கள் அந்த கரண சுத்தி தரும் ஊனமின்றி அச்சுத்தி ஞானமதனையுண்டாக்கும் ஞானமதுதான் பிரம்மத்தை நான் என்றுணர்த்தும் நான் பிறந்தால் வானமதி நீர் துளக்கமென காணும் தன்னை மாயிலே தானி தானாய் அனுபோகம் தன்னில் தன்னை அனுபவித்திட்டு ஊனே உயிரே உணர்வே என்றொன்றுமின்றி புரை இறந்து வானே முதலாம் பூதங்கள் மாயா மாயாதே மன்னி நானே பிரம்மம் என தெளியும் ஞானம் பிரம ஞானமே சாற்றுமறை தத்துவமசிமான் வாக்கியங்கள் தமையோணர்ந்தால் போற்றியது நீயானாயன்றறைவதல்லால் பொருளின்றே தேற்றுமிதனை தெளியாதார் தெளிய பஞ்ச ஆதனமேல் ஏற்ற இமய நியமாதி யோகங்கிரு இரு நான்கியற்றுவரால் மாயாவாதி மத மறுதலை ஏகம் நானனையம்பி இப்படி அறிந்து முக்தியடை மின்னன மோகமானை உரை சோகம் இன்பொடு முடிந்திடாது மலடாகிய காகமானது கருங்கலின் தசை பறித்தழுங்கரிய குஞ்சியின் தாகமார்பசிதவிற்கபாயிடை கொடுத்ததென்றுரை செய்தன்மையே நீடவேதமளவாக ஏகமெனும் நீதி தான் நிகழ்வதாகுமேல் நாடி ஞா திருவும் ஞான ஏயமுடன் நாளும் நான் மறையும் ஓதலால் ஓடுமாகும் உனதேகம் ஓதுமகை ஊனமாகி உரை மாறுகோள் கூடமாகும் அனுபூதி தானும் அது கூடிடாதறிவிலாமையால் நீதியால் ஒளி கொள்பானுபான அகல் நீரிலே நிகழுமாறு போல் ஆதி தானுருவமாய காயமதின் மேவி ஆவதிலையாகுமாம் தீதிலா அருவமாதலால் நிழல்கள் சேர வேரடமிவலாமையால் ஓதிலோரகலின் நீரிலே ஒருவர் காணலால் இலதுநேகமே வேறு வாயில் புலனோடு மேல் மனமும் மேவிடாது பிரமாணமும் கூறிடாதறிவு தானெனா உணர்தல் கூடு நீ முயலின் நாடினாய் ஈரில்லாத பரமேகமேயன இயம்பு நீ இசையும் ஞானமும் பேரதாவதிலை பேதமான இது பேணவேயுளது பேசிலே இலகு ஜோதி மணியனவுமேகமெனின் இதனிலேகமது விலகினாய் குலவு காசு மொழி அதுவும் நீடி வளர்குணமும் நாடுவதொர் குணியுமாம் பலவுமான குணமுருவும் ஏகமது எனவும் நீ பகரில் நிகரிலாம் உலகமான தனை உதவுமாறதிலை உணர்வு தானும் இலை உணரிலே பொற்றி நேர் பழுதை தொக்க போதுமயிர் புலகமாக அறவிரவிலே உற்ற தாமதனையொக்கவே உலகு உதிக்குமாறும் ஒரு சத்திலே பெற்றதாகுமெனின் அப்பிராந்தியுடையோரும் அப்பிரமபேதமாய் நிற்பர் நீ பகரின் முற்றுமைய நிலை பெற்றும் இன்பமதிலாததாம் ஓதியே உலகமதனை நீயும் நிர்வச்சனமாக உரை செய்வதென் பேதையோய் உளதும் இலதும் அல்ல பொருள் பேசுவாரு உளரோ சொலாய் ஆதியே உளது வருதலாலிலதிலாவது இன்மயதழிந்து போம் நீதியால் உளதிலாமை நேர்வதே நின் நேர்மையாகியது நின்றதே வேறதாகியது போலிருந்தமையில் வெள்ளி சுக்திய நிலையமே கூறலாம் ஒரு பரத்தொடொத்த பொருள் கொண்டு விண்ட நிலை கண்டனம் மாறிடாது நிலம் நீரதாகி அனல் வாயுவாகி அவை மாறியும் சேரிலாது விவகாரமன்று பரமார்த்தமாயது செறிந்தது மாயநூலது சிலம்பி வாயினிடை வந்த பாரதனை மாணவே ஆயதே உலகமானதும் நிலேய நிலடங்கி நின்று ஏயுமாகும் ஒரு சித்துமத்துடன் இல்லாததென்று பிணியம்பினி பேயனே கடமிரத்தில் வந்தது பிறப்பதாவதிலை பேசிலே வேறதாகும் உருவத்திலே பரம் வெளிப்படும் என விளம்பில் நீ ஊரிலா ஒரு அசத்திலே பிரமமுண்டு தான் உணர்விலாததென் மாறிவாயுவும் மனதியானவையும் வந்திடாமையினிலென்றெனின் பிரமம் என் கொலோ இவையிறப்பதே பற்றதின்றி உடல் நின்றிடும் பரம் என பகர்ந்தனை பரிந்துடன் உற்றுடம்பு நரை திரைகள் நோய் சிறைவு உருப்பழிந்திவையும் உள்ள பின் குற்றமென்றிதனை விட்டிடாது விடவென்றலும் குலைவு கொண்டிடும் பெற்றி கண்டும் ஒரு பற்றரும் பரிசு பேசவே உளதுனாசையே ஜோதிமாமணிகள் பூட போனதொரு நூலுமான நிலை சொல்லிடம் நீதியால் மணிகள் பேதமாகி ஒரு நூலின் நின்றமை நிகழ்த்தினாய் ஆதிதான் ஒருவனாகியே பல அனந்த யோனியில் அமர்ந்தவன் பேதியாத நிலை பேசினாய் உலகு பேதமே இலத பேதமே ஒத்து நின்றுடலினின்ப துன்பமவை ஒற்றும் உற்றிடுவதின்றெனும் பித்த உன்னிறையினுற்ற தேயிலது பெற்ற தின்றலது பெற்றதேல் தொய்த்தலென்னுறுதல் ஜீவபாவமது சொல்லினொன்றினும் தொய்விலாமை நீ வைத்து நித்தமனவாக்கிறந்த பரமென்ன மானமிலை இன்னமே ஏங்கும் நின்றிடலில் அவஸ்தையின்றிடம் இசைந்திடும் கரணமென்னில் நீ அங்கு நின்ற பரம் எங்கொழித்ததது நின்ற தேலவையடங்கிடாம் இங்கு நின்றதொரு காந்தமான கல் இருபு சந்நிதியங்குநேர் தங்கி நின்றதனில் நீங்கி மீளும் வகை தங்கிடாது நுரை தப்பதே இருள் பொதிந்ததொரு பருதி இவ்வுலகில் இசையில் இன்றுடலம் நானினும் மருள் பொதிந்ததொரு பிரம்மமிங்குளது மறுவி நின்ற ஒரு ஒருவியே தெருள் பொதிந்து பரநானெனும் தெளிவு சென்ற போது என்றிடும் பொருள் பொதிந்ததெனிலமலனுக்கு மலம் வருதலாளுலது புன்மையே சுத்தமானது பரத்தினுக்கணைவதென்று சுத்தமதனாதினி வைத்த மாயமுரு சித்த சுத்தமுற மற்றதற்குமலம் வைத்தனை ஒத்த ஜீவன் மல கர்ம மாயையுருகின்ற காரணம் உணர்ந்திடாய் பித்தனே விறகி நிற்பிறப்பதெறியில் வேறு பொருள் பெற்றதே உன்னில் நீயும் அனுபோகம் என்ற பொழுதொன்றிடும் துவைத்தமற்றதிங்கு என்னில் இல்லை எனில் இல்லை நீயும் அறிவின்மை கண்ட இடம் உண்மையேல் உணர்வு வந்திடம் உணர்வெலாமும் மாயையெனில் மாயையே சொன்னதோர் பிரமமாகிடும் பிரமமாயையாய் அறிவு சோருமே ஆரணங்கள் தரு தத்துவம் மசிபதங்களின் பொருளறிந்திடாய் காரணம் அதுவும் நீயும் என்றிருமை கண்டு வேறதின்மை கருதிடாய் நாரணன் பிரமனாலும் நாடறிய நாயனகன் கழல்கள் நன்னினி ஏரணைந்து பொலி சாதனங்களோடு யோக ஞானமும் இயற்றிடே பார்க்கரியன் மதம் மண்ணு மறையின் முடிவென்று மாயாவாதி உடன் மலைந்து பின்னமாகி பிரமத்தை பேதாபேதம் சாதித்து பன்னும் ஒரு நூலதுவாக பாரின் மீது பார்க்கரியன் சொன்ன இதனை இந்நூலினகத்தே தோன்றச் சொல்லுவான் சித்தே உலகாய் பரிணமித்து ஜீவனாகி திகழ்ந்தமையால் சத்தே எல்லா முக்தியினை சாரக் கண்ட ஞானங்கள் வைத்தே மொழியுமாமறைகள் சொன்ன மரபே வந்த கால் ஒத்தே கெட்டு பிரம்மத்தோடொன்றாய்போமென்றுரைத்தனே பார்க்கரியன் மத மறுதலை இயம்புகின்றதுலகாயிடாது சடமின்றி நின்று சடமாகியே முயங்குகின்ற மயில் இளவணத்திரத முழுதுமே கனத்தை முயல்கை போல் பயந்த தென்னில் அறியப்படு பொருளும் அறிவும் என்று பலவாகுமோ திடாய் கடினமாதியாகி வரு சித்தனே உன்னுகின்ற பிரம்மத்திலே சிறிது உலகமானதனவோ ஓதினி மன்னுகின்ற சில காலமோடழிய காலமோடழியமழிய வந்துதவு மாயையால் தன்னிலொன்றுமெனில் வருதலோடிருதி தருதலால் அது ஜடத்ததாம் உன்னோடச்சகமும் உண்மையன்று ஜடமென்னவே உறுதி மன்னுமே வித்தழுந்து மரமாய் விளைந்தமை விளம்பினாய் உவமை வேறு நீ நித்தமென்ற உரை பொய்த்து நீடு சடமாய் எழுந்தழியும் நின்பரம் ஒத்தெழும் பொழுது வித்தினு கவனியு உண்டு தாரகமுனக்கினா பித்தனென்றுலகுரைத்திடம் பிரமமாயினாய் இவை பிதற் சூடகம் கடகமோதிரம் சவடி தொடரொடாமுடி தோடு நான் ஆடகந்தர்வதாகும் அப்படி அனைத்தும் அப்பிரமமாகுமேல் நீடும் அப்பணிகள் செய்துளோரவை புனைந்துளோர்களை நிகழ்த்திடும் நாடிடம் ஜகமியற்றுவோர் கொடு நடந்து போர் விற்றிலே அறிவினோடு செயல்மாறில் வீடதனை இரண்டினால் உறுதியான பிரமத்தினோடழிய ஒன்றலாமென உரைத்தி காண் இறுதியேல் செய்வதின்றி செய்வதுள்ளதாகிடினவின்பமே பெரிதி நீ உடலோடுயிர்களாய் அறிவு பிரியுமாறு செயல் பெறுவதென் நீரிச்சுரசாங்கியன் மதம் மூலம் புரியட்டகம் விகிர்த்தியாகி மூன்றாய் பிரகிருதி ஸ்தூல சூக்ம பரமாய சொத்த புருஷன் சந்நிதியில் பாலன் சேட்டை புரிந்துலகம் யோனி பலவாராய் பரந்தொடுங்கும் சாலவென்று நிரீச்சுவர சாங்கியன் தான் சாற்றிடுமே நிரீச்சுவ சாங்கியன் மத மறுதலை சுத்தன் அறிவன் புருஷனில் சூழாதாகும் பிரகிருதி பெத்தம் நீங்கினாலும் பின் பெத்தனாவன் பேரறிவால் கத்தமேவும் பிரகிருதி கண்டு கழிக்க மாட்டானேல் முக்தனாகான் சுத்தனுக்கு மூல பிரகிருதியிலையாம் புருஷன் பிரகிருதி பெற்றால் போதம் சிறிதங்குண்டாகி குருடன் முதுகில் முடவனிருந்தோர்தார் போல பிரகிருதி இருள் தனிடத்தே இருந்தியங்கோ கண்மாலிரையன்றிரண்டினையோ மருள் தனுருவாய் சேஷ்டி பித்து அரியம் அமலனரனேயாம் அரியான் புருஷன் பிரகிருதி அச்சேதனம் காரியத்தினுக்கு குறியாய்நாதன் நாதன் உளனென்று கோரம் முக்தி விவேகமே நெல் செறிவாம் தலை போகாதரியில் சேர்த்தோன் வேண்டும் செயலிற்போம் நெறியால் பணி செய்துடற்பாசம் நீக்கிக் கொள்ளி நின்மலனால் பாஞ்சராத்திரி மதம் ஆதியாயருபமாகி அகண்ட பூரணமாய் ஞான ஜோதியாய் நின்ற மாயன் சுவேட்சையால் உருவு கொண்டு நீதியார் கருணையாலே நீழ்கடல் துயின்ற நூலம் ஓதினானென்று பாஞ்ச ராத்திரி உரைப்பனுற்றே உந்தியில் அயனை என்றோ அவனை கொண்டுல கொண்டாக்கே அந்த நல் உலகழிக்க அறனையும் ஆக்கு வைத்து தந்திடும் ஜகத்தினுக்கு திதி கர்த்தா தானே ஆகே வந்திடம் தோற்றம் ஈரம் நிலமயம் பண்ணம் மாயன் மீனாமை கேழல்லார சிங்கம் வமனாய் வென்றே ஆனாதராமர் மூவர் ஆயனாயளித்தான் கல்கி தானாயும் வருவன் என்ன மென்றவன் சாற்றி தேவர் கோனாயும் நிற்பனென்று கூறுவன் குறிப்பினோடே ஏழ்கடல் செலுவில் ஏற்றும் இருங்கிரி முதுகில் ஏற்றும் தாழ்தலம் முழுதும் கண்டும் தமனியன் உடல் பிளந்தும் வாழுல கலந்தும் மன்னாய் மன்னர்க்கு மன்னராயும் பாழ்பட உழறிப்பாரும் நோக்கும் பின்பறியோமாயே பொய்கை வாழ் முதலை வாயில் போதகம் மாட்டான் ஐயனே நாதா ஆதி மூலமே என்றழைப்ப உய்யாம் பணிமாலோல ஓலவென்றோடி சென்று வெய்யவாய் முதலை வீட்டி கரிக்கும் வீடருளினானே அலைகடல் கடைந்து வானோர் கமுதினை அழித்தும் தீய கொலைபுரி அசுரர் தம்மை கொன்றுலகங்கள் காத்தும் கலைமலி பொருள் அன்பர்க்கு கருணாயால் உரைத்தும் மிக்க தலைமையில் நெற்பன்மாயன் என்றும் பின் சாற்றினானே மாயையாய் உயிராய் மாயா காரியமாகி மன்னி மாயையார் பந்தம் செய்து வாங்கிடம் அவனாலன்றி மாயை போகாதென்றெண்ணி மாயனை வணங்க பின்னை மாயை போம் போனால் மாயன் வைகுண்டம் வைப்பனென்றே பாஞ்சராத்திரி மத மறுதலை ஆதிதானாகில்லாதே கந்தமுண்டாகும் அந்த கோதிலான் இறைவனென்று கூறிடம் வேதம் ஞான ஜோதியாய் நின்றானாகில் தோய்ந்திடான் மாயை ஞான தீதிலா உருவம் என்னில் சேர்ந்திடான் தாது சென்றே தாதுவானது ஏதென்னில் சங்கரன் பலிக்கு செல்ல தீதிலா கோதண்டத்தை திறந்தவன் விட்ட போது போதுவதுதிரமன்றோ போந்து மூர்ச்சித்து வீழ்ந்தான் நாதனாரெழுப்ப பின்னே நடந்தனன் கிடந்தவன்தான் இச்சையால் உருவம் கொள்வன் ஹரியனில் வேள்வி கண் எச்சனாய் உண்ண புக்கம் இருந்த நன்றீசனாலே அச்சமார் தலையரு புண்டாம் தலையாக்கி கொள்ளான் நச்சினார் போற்ற நாதன் நாரணன் தலை கொடுத்தான் நூலினை உரைத்து வேத நூலினை நுவலம் வண்ணம் மாலருள் செய்தானென்றாய் மறை நீதி உலகியற்கை சாலவே தெரியாதாகி கிடந்த நாள் ஜகத்து யார்க்கும் ஆளின் கீழிருந்த வேதம் அருளினான் அறைந்தான் நூலே அயந்தனை பயந்தான் என்றாய் சிரஞ்சே தீப்ப பயந்திடான் தலைமால் தானும் படைத்திடான் சிரத்தை கிள்ளம் ஜெயந்தரும் அரணை தந்தான் அயனின் கைதப்பே என்றோ தியங்கிடாதுணராயெல்லாம் சிவன் செயல் என்று தேர்ந்தே ஜீவன்கள் ஜனனம் போல சிலர் வயிற்றுதித்த மாலை தேவென்றே உலகங்காக்க சுவேச்சையா ஜனித்தானென்பேர் பூ அன்பின் படைக்க மாட்டாதரநடி போற்ற வேத கோவந்து முகத்தில் தோன்றி சிருஷ்டியை கொடுத்தல் கூறும் நாரணன் அயனை ஈன்றும் அயனும் நாரணனை ஈன்றும் காரணம் ஒருவருக்கங்கொருவர் தாம் இருவருக்கும் வள்ளல் காரணன் என்று மன்ற ஆரணம் உரைக்கும் பக்கத்தவர்களும் அடைந்தாரன்றே அழிப்பரியே வலன்றாய் அரிதனை அழிக்க மன்றங்கு அழிப்பது தவிர்க்க மாட்டான் அங்கமும் அழித்தே பூண்டான் அழிப்பறியேவலென்றங்கரைந்ததோம் அழிந்ததன்றோ அழித்திடும் அரணே ஆக்கம் நோக்கமும் ஆக்குவானே வானம் கீழ் மண்ணுமெல்லாம் மாயனே காப்பானென்றாய் தானஞ்சும் ஜலந்தரன் தன் உடல் கீண்ட சக்கரத்தை ஆனஞ்சுமாடுவான் பால் பெற்றுலகளித்த வார்த்தை தானெங்குமாகும் எல்லாம் சங்கரன் காப்பேயாமே மாலினார் சேலினாராய் வாரிகள் அடக்கி கொண்டான் ஆவியாலுலகமெல்லாம் அழிப்பவன் என்ன சேலினார் தமை பீடித்து செலுவினை இடந்த கண்ணை சூலியார் மேலணிந்தான் சூலிதானாகோமன்றே ஆமையாய் மேரோ தாங்கி அடைகளாய் கிடந்த போது நாமே நாவுலகாதார நாதனென்ற கந்தை பண்ண ஆமனார் அன்று மென்னார் அமரரும் ஆனார் பார்த்து தாமனாளாமையாரை தகர்த்தோடு தரித்தாரன்றே எழுதலம் இடந்து பன்றி பன்றியாயிருங்கொம்பிலேற்று தொழுதுலகிரைஞ்ச நின்ற ஜோதினான் நின்ற போதன்று அழுதல மந்து வீழ அருங்கோடு பறித்தணிந்தான் கழுதல மந்த காட்டில் ஆடிடம் கடவுளன்றே இங்கடாவுளனோ மாலென்றிரணியன் தூணை ஏற்ற உங்கள் தாமோதரன் தான் உரு நரசிங்கமாகி எங்கடா போவதென்னா உடல் பிளந்திரையான் என்ன அங்கடா சிம்புளாகி எடுத்தடர்த்தானரன்றான் தானமென்றிறந்து செல்ல தனக்கு மூவடி கொடுப்ப வானமும் அளந்து கொண்டு மாபலி தன்னை பின்னை ஈனமாம் சிறையில் இட்டான் இறையென்றான் நீந்தோர் தங்கட்கு ஊனம் செய்திடுவோர் தாங்கள் ஒத்தமரல்லராகும் மாயமான் தன்னை பொய்மான் என அறியாதரக்கன் மாயையில்லகப்பட்டு தன் மனைவியை கொடுத்தான் தன்னை மாயைக்கு கர்த்தா என்பை மதிகெட்டங்கவனை கொன்று நாயனார் தமை பூஜித்தான் கொலை பாபம் நணுகீடாமே பரசுடன் பிறந்தான் தானும் பக்தனாய் பரசீனாலே அரசருத்தரனை நோக்கி அருந்தவன் புரிந்தானன்று பரசிய பரசுராமன் பலதேவனுலகமெல்லாம் உரை செய்யும் உமையாள் கோனை உள்நினை யோகி நின்றான் ஓதிய வாசுதேவர் தமை உபமணியோ தேவர் தீதிலா நோக்கம் செய்து சிவகரம் சிரத்தில் சேர்த்தி ஆதிபாலடிமையாக்க அறிவுடல் பிராணநத்தம் ஈதலாம் கொள்ளி என்றங்கிரஞ்சினார் அறிந்தேடாயே பின்வரும் பரிதானாகி ஹரி என்றாய் பின்பு வந்தால் என்பரும் ஈசனாலென்றருகிலோம் இவுளியார்க்கு முன்வரும் அவதாரங்கள் முடிந்தமை அறிந்தோ அறிந்தாயன்றே பொன்வரும் சடையினான் தன் புகழெங்கும் பூக்கதன்றே கைவரை மூலமேயோ என கரி குதவம் காட்டின் மொய்வரை எடுத்தான் மூலம் ஆயிட வேண்டுமோதான் ஐயனே முறையோ என்றால் அரசனோ அங்கு செல்வான் வையகம் காப்பான் செய்கை வழக்கன்றோ காப்பான் போல் அன்றியும் மானை மாலே கடிமையாய் மூலமேயோ என்றிடம் அதனால் மால்தான் இறைவரென்றியம்ப வேண்டாம் உந்தன கடிமையானார் உன்னயம் பெருமான் என்றால் இன்று நீ வணங்கும் உந்தன் பெருமானோ நீயே ஞாலம் உண்டவனால் உண்டார் நல்ல மோதமரர் என்றாய் வேலை நஞ்சழமாலாதி விண்ணவர் வந்து சென்று காலமின்றமக்கு காவாய் கடவுளே என்ன நாதன் ஆலமுண்டில நேல் தேவர் அமுதமுண்டிடவதெங்கே அஞ்சி அஞ்சியன்றரிதானோட அசுரனை குமரனாலே துஞ்சுவேத்தொரு பெண்ணாலே தாரகண்ணுடல் துணிப்பித்து அஞ்சிட புறம் தீவூட்டி ஜலந்தரன் உடல் கீண்டோத நஞ்சினை உண்டு மன்றோ நாயகன் உலகங்காத்தான் பார்த்தனார் இரதமேறி படைத்தனை பார்த்து சார்பை கூர்த்தமம்பாலே எய்து கொன்றரசாளே நின்ன தீர்த்தனில் இறந்த மாயை செய்துமால் கொல்லை செப்பும் வார்த்தை நூலாக்கி கொண்டாய் மதித்திடாயே மாயை தான் உயிர்களாகாதுயிர்கள் தாம் மாயையாக மாயவன் இவை தானாகான் இவை தாமும் மாயனாக ஏயுமாமனாதியாக இறை பசு பாசமென்றே தூயவன் கலப்பினாலே எல்லாமாய் தோன்றவன் கண் பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முக்தி ஆசற்ற ஆகமங்கள் அறைந்திட அறிவின்றிங்கே மாசற்ற மால் மாசாகி மாயையும் ஒருவனென்னில் கூசிப்பின் கொள்வார் நல்லோர் உனகாமி குழப்பு நூலே பிரம்மனான் என்ற போது பிரம்மனோடறியோங் கோடே பரமனாரிகளிடாமே பார்த்திடர் பண்ணி நின்ற உரமனார் அழலூரூபம் தன்னையும் உணரமாட்டான் கரமன்னாள் திகிரி ஏற்றான் கடவுளென்றறைவதென்னே தேரறிகிற என்றென்றே சிவமுனி ததீஷியோடே போர் புரிந்திகல மாலை புக்கவன் பிடித்தடித்து மார்பினில் உதைத்து மால் தன் சக்கரம் வயிற்றில் வைத்தேட்டு ஏர்மலி படை படைத்தீட்டறிபட எரிந்தானன்றே சூலிகான் மாலல்லன் சூலியை தொழும் தொர்வாசன் மாலினார் மார்மீதிப்ப திருமறு மார்பனாகி நூலினார் மார்பன்னூன்றாள் பட்டிடஞ்சுத்தமென்று பாலினார் கடலானாங்கே பறிபொடும் திருவை வைத்தான் தவகுண நாய்மால் சென்று தீவியை சக்கரத்தால் அவகுணம் செய்தன்றோட பிரகு வந்தவளை பார்த்து சிவனலதறியேனாகில் இது செய்தோன் செரிக பத்து பவமென மொழிய மாலோ பயப்பட்டு பதறி வீழ்ந்தான் பயப்பட்டு பரனை நோக்கி தவம் பண்ண பரனும் தோன்றி நயத்தஞ்சலென்று வேண்டில் நாரணன் தான் பெயர் தருள் பிருகு சாபம் என அன்பன் பிருகோவென்ன உய்ய கொள் கொள்நீ பவந்தோரென்ன ஓமென்றானுலகநாதன் இப்படி பிருகுஷாபத்து ஈரைந்து பிறப்பின் வீழ்ந்து மெய்ப்படு துயரமுற்று வருபவன் விமலன் நல்லன் அப்படி யானும் சொன்னேன் இறை அறி அல்லனென்றே மைப்படி கண்டன் நண்டன் மலரடி வணங்கிடாயே சிவஞான சி சித்தியார் பாடல் தொகை பரபக்கம் முகபுரையில் தசமிழு மூன்றதன் முப்பானொன்று மூதுலகன் முப்பானொன்றெண்ணைந்தாம் புத்தன் திகழ் மூவர் கோரெட்டாம் நிகண்டனு மூவர்கோரெட்டாம் நிகண்டனுக்கெட்டீரேள் ஜீவகனுக்கீரைந்தோடிரமூன்றாம் பாட்டன் பகற்பதி மூன்றீரைந்தே பாகர நீரண்டாம் பரிணாமன் நான்கிற நான்கே மாயாவாதன் நிகழை மூன்றரு மூன்றும் பார்க்கரியற்கேழாம் நீரிசுரர்க்கு சதுராத்திரே எழுமொப்பானொன்றே சுபக்கம் ஐந்துதியீரேழு மளவையாகும் ஆதிதனில் எழுபது பின் தொன்னூற்றாறு நந்து சதுஷ்டிய நாற்பதா நவமும் பெண் நவமும் தனி நான்கு நாற்பதினிலொன்றிழிந்தீராரும் கந்தன்முகமோராரும் கரமங்கீராரும் கருதிடபம் கணபதியை கரமும் இருபதமும் சிந்த இவை மூவொன்பதொடு முன்னூறும் சிவஞான சித்தி சுவபக்கமென தெளியே சித்தியின் முற்சூத்திரத்துக்கெண்பத்தொன்பான் திகழிரண்டிற்கொரு தொண்ணூ தொண்ணூற்றாறு மூன்றில் சுத்த நான்கொரு நான்கி நாற்பத்தைந்தில் சொல்லும் ஒன்பானாரினுக்கு மந்த ஒன்பான் இத்திரத்தேஷு திரத்திற்கொரு நான் கேட்டின் இயல் முப்பத்தொன்பதந்த ஒன்பானுக்கு பத்திரண்டு பத்து கோராறு பதினொன்றேர் பன்னிரண்ட பன்னிரண்டிற்பனுவல் ஏழே திருச்சிற்றம்பலம்